கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக May the holy name of the Lord be glorified. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮುಂಟಾಗಲಿ வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வரலாம் Let's turn our uh, attention to the book of Revelation, chapter 22. ಪ್ರಕಟಣೆ ಇಪ್ಪತ್ತೆರಡನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನಮ್ಮ ಗಮನವನ್ನು ತಂದುಕೊಳ್ಳೋಣ இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனமும் பனிரெண்டாம் வசனமும் ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம் Uh, let us read from the book of Revelation, chapter 22, verses 12 and verse 20. இவைகளை அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது ஏ திசைகளில் சாட்சி கேளுவனும் நிஜமாக வேக பருத்தேன் என்று ஹெழுத்தானே ஆகே ஆகலே கர்தனா இயேசுவே வா ಈಗೋ ಬೇಗ ಬರುತ್ತೇನೆ ನಾನು ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೂ ಅವನವನ ನಡತೆಯ ಪ್ರಕಾರ ಕೊಡತಕ್ಕ ಪ್ರತಿಫಲವು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಅದೇ He which testify these things saith, Surely I come quickly, amen. Even so, come Lord Jesus. And behold, I come quickly, and my reward is with me to give every man according as his work shall be. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக May the holy name of the Lord be glorified. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮ ಮಹಿಮೆಗೊಳ್ಳಲಿ இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் ஏற்கனவே அவர் திருவுளம் பற்றி இருக்கிறார் For God has already spoken that, Behold, I come quickly. ಈಗ ಬೇಗನೆ ಬರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಮೊದಲೇ ಪ್ರಕಟ ಮಾಡಿದ್ದಾನೆ ஒரு தெய்வீகமான சபை இந்த வார்த்தையை நம்பி தன்னுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறது A divine church believing these words, it is running its race. ಒಂದು ದೈವಿಕವಾದ ಸಭೆಯಾದು ಈ ನಿರಿ ಮಾತನ್ನು ನಂಬಿ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಓಡುತ್ತಿದೆ வாழ்க்கையிலே பலவிதமான பாதைகளில் போய்க் கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தை இயேசு வருகிறார் என்கிற அந்த வார்த்தையை நம்பி ஒரு கூட்டம் ஜனங்கள் ஜீவனை பணயம் வைத்து இந்த பாதையிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள் Though people are going through various paths in their life, but they believe in this word that Jesus is coming soon, they are running in their life for keeping their, li- uh, keeping their life in that race. ತಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನಾ ರೀತಿಯಾದ ಸಂಕಟಗಳಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದರೂ ಸಹ ಈ ಮಾತನ್ನು ನಂಬಿಕೊಂಡು ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಅರ್ಪಿಸಿಕೊಂಡು ಈ ಓಟದಲ್ಲಿ ಅವರು ಓಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ இயேசு வருகிறார் என்பது உண்மையான வார்த்தை ஆனால் அவரை சந்திக்க போகிற ஒரு கூட்டத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு தேவைப்படுகிறது It is a true statement that Jesus is going to come soon, but we need a knowledge that the group which is going to meet that Jesus when he comes. ಯೇಸು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾನೆಂಬುದು ಸತ್ಯವೇ ಆದರೆ ಯಾವ ಗುಂಪು ಜನರು ಆತನನ್ನು ಸಂದರ್ಶಿಸಬೇಕು ಸಂದರ್ಶಿಸುತ್ತಾರೆ ಎಂಬಂತ ಪ್ರಕಟಣೆ ತಿಳುವಳಿಕೆ ನಮಗೆ ಅಗತ್ಯವಾಗಿದೆ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வார்த்தைக்கு மனவாட்டியின் இடத்திலிருந்து ஆமேன் இயேசுவே சீக்கிரம் வாரும் என்கிற ஒரு வார்த்தை வெளிப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் சபை இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது A church is standing in a period that when the bride says that behold, I come quickly, the bride, uh, the bridal church should say that Amen, come. ನಾನು ಬರುತ್ತೇನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತ ಮೊದಲಗತಿಯಾದವಳು ನಾನು ಕ- ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇನೆ ನೀನು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ ಕಾಲದಲ್ಲಿದ್ದೇವೆ இயேசு வருகிறார் Jesus is coming. ಯೇಸು ಬರುತ್ತಾನೆ யாரை சேர்க்க வருகிறார் To gather whom he is coming? ಯಾರನ್ನು ಸೇರಿಸಲು இன்னைக்கு ಬರುತ್ತಾನೆ எல்லாருமே இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் Today everyone is desiring to see Jesus. ಇವತ್ತು ಎಲ್ಲರೂ ಯೇಸುವನ್ನು ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ எப்படியாயினும் அவருடைய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது எல்லாருடைய ஆசையாக இருக்கிறது The desire of everyone is that somehow I should be caught up when he comes. ಹೇಗಾದರೂ ಯೇಸು ಬರುವಾಗ ನಾನು ಆತನ ಬರಣದಲ್ಲಿ ಎತ್ತಲ್ಪಡಬೇಕೆಂಬಂತ ಬಯಕೆ ಎಲ್ಲರದೂ ಆಗಿದೆ ஆனால் இயேசு வருகிறது தன்னுடைய பிதா சொல்லுகிறார் அவருடைய குமாரன் கூட அந்த பாதையை அந்த நேரத்தை அறியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது Uh, about the coming of Jesus, it is said, Father says, even his son, he does not know the time. ಆದ್ರೆ ಯೇಸು ಬರುವಂತಹ ವೇಳೆಯನ್ನು ತನ್ನ ಮಗನಾದ ಯೇಸು ಸಹ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತಂದೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ இன்றைக்கும் கூட நாம் ரகசிய வருகை என்றுதான் அதை அழைத்துக் கொண்டிருக்கிறோம் Even today, we call it as a secret advent. ಇವತ್ತು ಸಹ ಅದನ್ನು ಒಂದು ರಹಸ್ಯದ ಆ, ಬರೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೇವೆ ஆனால் அந்த ரகசிய வருகை சபைக்கு பல விதங்களிலே ஒவ்வொரு விதங்களில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது உண்மையான ஒரு தெய்வீகமான வாழ்க்கை வாழ்ந்து அவரை சந்திக்க வாஞ்சிக்கிறவர்கள் அந்த நாளை புரிந்து கொள்ள முடியும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள இயலும் But the secret coming, the advent is described in various ways. People who pay attention to those things, they can live their life accordingly and they can prepare for the coming of the Lord. ಆ ರಹಸ್ಯ ಭರಣಕ್ಕೆ ಹೋಗುವಂತಹ ಜನರಿಗೆ ಅವರು ಖಂಡಿತವಾಗಿ ಅವರು ಆತನ ಭರಣವನ್ನು ಗ್ರಹಿಸಿಕೊಂಡವರಾಗಿ ಅದಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧರಾಗಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದನ್ನು ತಾ- ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳಬಹುದು தன்னுடைய சம்பத்தை சேர்க்க அவர் வருகிறார் The Lord is going to come uh, to gather his reward. ತನ್ನ ನಿಕ್ಷೇಪವನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ தன்னுடைய ಕರ್ತನು முதற் ಬರ್ತಾನೆ. பலனை சேர்க்க அவர் வருகிறார் The Lord is going to gather his firstborn. ತನ್ನ ಪ್ರಥಮ ಫಲವನ್ನು ಸೇರಿಸಲು ಆತನು ಬರುತ್ತಾನೆ கரைதிரை இல்லாத சபையை சேர்க்க வருகிறார் The Lord is going to come to gather a church without spot or wrinkle. ಕಲಂಕ ಸುತ್ತು ಸುಕ್ಕು ಇಲ್ಲದೆ ಇರುವಂತಹ ತನ್ನ ಸಭೆಯನ್ನು ಸೇರಿಸಲು ಆತನು ಬರುತ್ತಾನೆ மனவாட்டியை சந்திக்க அவர் வருகிறார் He is coming to meet the bride. ಮೊದಲಗತಿಯನ್ನು ಸಂದರ್ಶಿಸಲು ಆತನು ಬರುತ್ತಾನೆ இந்த வருகை குறித்து நாம் பாடுகிறோம் சந்தோஷப்படுகிறோம் இந்த வருகை இன்றைக்கு நிகழ்ந்தால் நம்மில் எத்தனை பேருக்கு அது சந்தோஷமா இருக்கும் எத்தனை பேருக்கு துக்கமாக இருக்கும் We sing, we rejoice about this coming, but if that coming is going to happen today, how many of us will be joy, uh, uh, jo- uh, will be joyous, and how many of us will be sorrow until the coming? ಈ ಭರಣವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ ಹಾಡುತ್ತೇವೆ ಆದರೆ ಇವತ್ತು ಈ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಭರಣವಾಗಿರುವುದಾದ್ರೆ ಎಷ್ಟು ಮಂದಿಗೆ ಅದು ಸಂತೋಷವಾಗಿರ್ತದೆ ಎಷ್ಟು ಮಂದಿಗೆ ಅದು ದುಃಖವಾಗಿರಬಹುದು இந்த கூட்டத்தில் இயேசு வந்தால் எனக்கு அது சந்தோஷமான காரியம் நான் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம் In this group, those who are saying that when he comes, I'll be very happy to meet him, such people lift up your hands. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನನ್ನ ಯೇಸು ಬರುವುದಾದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಆತನ ನಾನು ಎದುರುಗೊಂಡು ಸಂದರ್ಶಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುವವರು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿರಿ ನೋಡೋಣ எல்லாமே லேட் பிக்கப்பா தான் இருக்கிறது Everything is like a late pickup. ಎಲ್ಲವೂ ತಡವಾಗಿಯೇ ಹೇಳುತ್ತಾರೆ பிரியமானவர்களே வருகை என்பது உனக்கு ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கக்கூடாது அது ஒரு சந்தோஷமாக மாற வேண்டும் Beloved, the coming of the Lord should not be a judgment into you, but it should be a joyous occasion for you. ಪ್ರಿಯರೇ ಆತನ ಭರಣ ಎಂಬುದು ನಿನಗೆ ನ್ಯಾಯವಿಧಿಯಾಗಿರಬಾರದು ಅದು ಸಂತೋಷಕರ வருகை உனக்கு நியாய தீர்ப்பா இருக்கக்கூடாது அது உனக்கு பிரதிபலனா இருக்க வேண்டும் The coming should not be a judgment, but it should be a reward unto you. ಅದು ನ್ಯಾಯವಿಧಿಯಾಗಿಲ್ಲದೆ ಅದು ನಿನಗೆ ಒಂದು ಪ್ರತಿಫಲವಾಗಿ வருகை உனக்கு தீமையாக இருக்கக்கூடாது அது நன்மையாக இருக்க வேண்டும் Uh, The coming should not be evil, but it should be good unto you. ಆತನ ಭರಣವು ನಿನಗೆ ಹಾನಿಕರವಾಗಿರಬಾರದು ಅದು ಒಳ್ಳೆದಾಗಿರಬೇಕು ஆண்டவர் வருகிறது உன்னை எடுக்கும்படியாக இருக்க வேண்டும் நீ கைவிடப்படக்கூடியவனா இருக்கக்கூடாது When the Lord comes, it should be for you to conquer, but ra- instead you should not be left behind. ಕರ್ತನು ಬರುವಂತದ್ದು ನೀನು ಒಯ್ಯಲ್ಪಡುವಂತದಾಗಿರಬೇಕು ಕೈ ಬಿಡಲ್ಪಡುವಂತದಾಗಿರಬಾರದು ஆண்டவருடைய வருகை உனக்கு சாபமா இருக்கக்கூடாது ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் The coming of the Lord should not turn to be a cursing to you, but it should be a blessing to you. ಕರ್ತನ ಭರಣವಾದು ನಿನಗೆ ಶಾಪವಾಗಿ ಅಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕು ஆண்டவருடைய வருகை உனக்கு துக்கமா இருக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்க வேண்டும் The coming of the Lord should not be a sorrow to you, but it should be a joyous occasion. ಕರ್ತನ ಭರಣವಾದ ನಿನಗೆ ದುಃಖವಾಗಿರಬಾರದು ಅದು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು குமாரனும் அந்த நாளை அறியாது இருக்கும் பொழுது நமக்கு எப்படி அது புரியும் என்கிற ஒரு கேள்வி எழ முடியும் Then a question may arise, even the Son himself, when he does not know the day, then how we will know about it? ದೇವರ ಮಗನಿಗೆ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವಾಗ ನಮಗೆ ಹೇಗೆ ಅದು ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ ಎಂಬಂತ ಪ್ರಶ್ನೆ ಇರುತ್ತದೆ மனவாட்டி உண்மையாகவே தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பாள் ஏனென்றால் அவளுக்கு அந்த நாள் வருகிறது அவளுக்கு புரியும் The bride, she will be keep on preparing, re- uh, getting ready because she knows when the day comes. ಮೊದಲಗತಿಯಾದವಳು ತನ್ನನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಲೇ ಇರ್ತಾಳೆ ಯಾಕಂದ್ರೆ ಆ ದಿನ ಒಂದು ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ತನಗೆ ಗೊತ್ತು இப்ப ஒரு மேரேஜ்னு சொன்னா ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிடுறாங்க When we consider the marriage, a date will be fixed for that. ಒಂದು ಮದುವೆ ಎಂದರೆ ಒಂದು ದಿನಾಂಕವನ್ನು ಸಿದ್ಧ அப்படியெல்லாம் அந்த ಮಾಡುವ மேரேஜ் பிக்ஸ் ஆனதுல இருந்து அந்த பெண்ணும் அந்த பையனும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் From the day, from the day the date is fixed, the uh, bride and the groom both will be uh, uh, preparing themselves for that day. ಆ ದಿನವು ಅವರಿಗೆ ಗುರುತು ಮಾಡಿದ ಮೇಲೆ ಆ ಗ- ಮ- ಮದುಮಗನು ಮದುಮಗಳು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ அபிஷேகம் பெற்ற உடனே உனக்கு அந்த மேரேஜ் டேட் பிக்ஸ் பண்றதல்ல நீ பரிசுத்தவாங்களுடைய ஐக்கியத்திலே வந்த பின்பு அந்த நாள் உனக்கு நியமிக்கப்படுகிறது It is not that on the day when you receive the anointing of Holy Spirit, that marriage date is fixed for you, but when you come into the fellowship of the saints and the apostles, that day is fixed for you. ನೀನು ಪವಿತ್ರಾತ್ಮ ಹೊಂದಿದ ಕೂಡಲೇ ಆ ದಿನಾಂಕವಾದ ನಿನಗೆ ಅದು ನೇಮಕವಾಗಲಿಲ್ಲ ಪರಿಶುದ್ಧರ ಅನ್ಯನ್ಯತೆಯಲ್ಲಿ ಬಂದ ನಂತರವೇ ಆ ದಿನವು ನಿನಗೆ ನೇಮಕವಾಯಿತು அவனவனுடைய கிரியைகளுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது Uh, to give every man according to his reward is coming with me. ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೂ ಕೊಡತಕ್ಕಂತ ಪ್ರತಿಫಲವು ನನ್ನೊಂದಿಗೆ ಬರುತ್ತಿದೆ இயேசு எதற்காக வருகிறார் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் You should understand that why Jesus is coming. ಯೇಸು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ನೀವು ಅರ್ಥ இயேசு ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು வருகிறார் நாம் பறந்து போகிறோம் இதுதான் நம்முடைய ஒரு ஆ, வாஞ்சியாக இருக்கிறது ஆனால் இயேசு வரும்பொழுது யாருக்காக வருகிறார் எந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் அவரை சந்திக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை இந்த மாலை வேளையில நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் Jesus comes we will fly away this is our general understanding but this evening we should understand why Jesus is coming, for whom he is coming, and people in which state when he comes will go within. ಯೇಸು ಬರುತ್ತಾನೆ ನಾವೆಲ್ಲರೂ ಹಾರಿ ಹೋಗುತ್ತೆ ಎಂಬಂತ ಒಂದು ಭಾವವು ಎಲ್ಲರಲ್ಲಿಯೂ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆ ಆದ್ರೆ ಯೇಸು ಯಾರಿಗಾಗಿ ಬರುತ್ತಾನೆ ಯಾವ ಗುಂಪಿನವರು ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯವರು ಆತನನ್ನು ಎದುರುಗೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳುವಳಿಕೆ ನಮಗೆ ಬೇಕು இன்றைக்கு சுனாமி வருகிறது ஒருத்தர் ஒருத்தருக்குமே புரியல இப்பெல்லாம் சில மிஷின் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா மிருக ஜீவன்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு இருக்கிறது அதுக்கு ஐந்து அறிவு தான் அதுல ஒரு அறிவு இதை புரிந்து கொள்ள முடியுது ஆறு அறிவு இருக்கிற நமக்கு தான் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை Today tsunami comes, no one is able to predict it, but these days they are trying, they are inventing devices to uh, f- find it early, but animals, they have five senses, but still they can find it. We have six senses, but we cannot uh, see it in advance. ಇವತ್ತು ಸುನಾಮಿ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಮನುಷ್ಯನು ಹಲ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ ಯಂತ್ರಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾನೆ ಆದರೂ ಅವನು ಸೋತು ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ ಐದು ತಿಳುವಳಿಕೆ ಐದು ಜ್ಞಾನ ಇರುವಂತ ಪ- ಮೃಗಗಳು ಅವುಗಳಿಗೆ ಗೊತ್ತಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ ಆರು ತಿಳುವಳಿಕೆ ಜ್ಞಾನ ಇರುವಂತ ಮನುಷ್ಯನು ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿಲ್ಲ இயேசு வருகிறார் Jesus is coming. ಏಸು ಬರುತ್ತಾರೆ எதற்காக அவர் வருகிறார் Why he is coming? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತಾನೆ நான் நான்கு ஐந்து காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் I would like to keep four or five things before you. ನಾಲ್ಕೈದು ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಾನು ಇಡಲು அதை நாம் ಬಯಸುತ್ತೇನೆ சரியான விதத்தில் விளங்கி கொண்டால் நம்மை ஆயத்தப்படுத்த அது ஆ, வாய்ப்பாக இருக்கும் If we understand these things clearly, then it will help us to prepare ourselves. ನಾವು ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ನಾವು ಸಿದ್ಧವಾಗುವುದಕ್ಕೆ ನಮಗೆ இயேசு ಅನುಕೂಲವಾಗಿರುತ್ತದೆ கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பல ஊமைகள் மூலமாக சப ஜனங்களோடு பேசினார் When Jesus Christ was on this earth, he spoke to people through various parables. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಏಸು ಇರುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಹಲವಾರು ಸಾಮ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಜನರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು அவைகளை நாம் பார்க்கும் பொழுது அவைகளில் இயேசு எதற்காக வருகிறார் என்கிற ஒரு ஆழம் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது When we look at those parables, we can see the message is hidden there, why Jesus is coming. ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಏಸು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತಾನೆ ಎಂಬಂತ ತಿಳುವಳಿಕೆಯಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்து முப்பது வரைக்கும் நீங்கள் ஒரு விதைப்பை குறித்ததான சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியும் The Gospel of Matthew, chapter 13, verses 24 to 30 onwards, you can see about the truth writ- uh, written about sowing of uh, seed. ಮತ್ತಾಯ ಹದಿಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ ಇಪ್ಪತ್ನಾಲ್ಕರಿಂದ ಮೂವತ್ತೊಂದರಲ್ಲಿ ಹೋಗುವುದಾದರೆ ಒಂದು ಬಿತ್ತುವವನ ಸಾಮ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಓದುತ್ತೇವೆ அங்கே அவர் அறுக்க வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் Here it is mentioned, he comes for the harvest. ಆತನು ಕೊಯ್ಯುವುದಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ அறுப்பு ಹೇಳಿದೆ. காலத்தில் அவர் அறுக்கிறவர்களை நோக்கி சில வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் We can see that he is uh, saying few words unto the people during the time of harvest. ಆ ಸುಗ್ಗಿಯ ಕಾಲದಲ್ಲಿ ಕೊಯ್ಯುವವರನ್ನು ಕುರಿತಾಗಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಹೇಳುವುದಾಗಿ ನಾವು இயேசுனுடைய ನೋಡುತ್ತೇವೆ. வருகை ஒரு அறுப்பாக காணப்பட போகிறது The coming of the Jesus is going to be a harvest. ಆ ಯೇಸುವಿನ ಭರಣವಾದ ಒಂದು ಸುಗ್ಗಿಯ ಕಾಲ ಅಲ್ಲದ್ರೆ ಕೊಯ್ಯುವಂತ ಕಾಲವಾಗಿದೆ யார் அறுக்க வரப்போகிறது Who is going to be harvested? ಕೊಯ್ಯಲು ಯಾರು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ எதை விதைத்தானோ அதை அறுக்க அவன் வருவார் He will come to harvest what he has sown. ಯಾವುದನ್ನು ಬಿತ್ತಿದನೋ ಅದನ್ನೇ ಕೊಯ್ಯುವುದಕ್ಕಾಗಿ இந்த ಅವನು மாலை ಬರ್ತಾನೆ. வேளையிலே உங்களுக்கு ஒரு அறுப்பு காலம் உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடக் கூடாது This evening you should not forget that there is a time of harvest for you. ಈ ಸಂಜೆಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಒಂದು ಸುಗ್ಗಿಯ ಕಾಲ ಇದೆ ಎಂಬುದನ್ನು ಮರೆತು ஓசியா ಬಿಡಬಾರದು ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பார்க்கும் பொழுது யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது When we read in the book of Hosea chapter 6 verse 11, it is written, Judah, a time of harvest is set with thee. ಓಸಿಯ ಆರನೇದಿಯ ಹನ್ನೊಂದನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಓ ಮ- ಮ- ನಿನಗಾಗಿ ಒಂದು ಸುಗ್ಗಿಯ ಕಾಲವು ಏರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ வருகைக்கு போக வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்கள் இந்த மெசேஜை நீங்கள் க- நீங்கள் கவனமாய் கவனிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன் Those who have a desire to go in the coming of the Lord, we ask you to pay attention to this message. ವರುಣಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂಬಂತ ಬಯಕೆ ಇರುವವರು ನೀವು ಈ ಆ, ಸಂದೇಶವನ್ನು ಗಮನವಾಗಿ ಕೇಳಬೇಕೆಂದು இந்த ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ மார்க்கத்தில் நீ கால் வைத்த பொழுதே கத்தர் உனக்கு சில காரியங்களை உனக்குள் விதைத்தார் When you came into this truth, the Lord has sown few things in you. ಈ ಸತ್ಯದಲ್ಲಿ ನೀನು ಕಾಲಿಟ್ಟಾಗಲೇ ದೇವರು ನಿನ್ನೊಳಗೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿತ್ತನೆ ಮಾಡಿದನು உனக்குள் விதைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறுப்பை தேவன் எதிர்பார்க்கிறார் Everything sown in you, God is expecting a harvest for all such things. ನಿನ್ನಲ್ಲಿ ಬಿತ್ತನೆ ಮಾಡಿದ ಪ್ರತಿ ಒಂದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅದರಿಂದ ಒಂದನ್ನು ಕೊಯ್ಯುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು மார்க் ಬಯಸುತ್ತಾನೆ நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we see in Mark 4:14, ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ ನಾಲ್ಕನೇ ದಿನ ಹದಿನಾಲ್ಕನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ அங்கே வசனம் விதைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது here it is mentioned the word is sown. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯವು ಬಿತ್ತಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ஒவ்வொரு ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. மனிதனுக்குள்ளும் ஆயிரக்கணக்கான வசனங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது In every man, thousands of words are being sown. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿಯೂ ಸಾವಿರಾರು ವಾಕ್ಯಗಳು ಬಿತ್ತನೆಯಾಗಿವೆ நீங்கள் எத்தனையோ வசனங்களை படித்திருக்கலாம் You may have read many verses, ನೀವೆಷ್ಟೋ ವಾಕ್ಯಗಳನ್ನು ஆனால் ಓದಿ உனக்குள்ளே தேவன் எதிர்பார்த்து சில வசனங்களை விதைத்திருக்கிறார் but God has expecting something and has, and has shown few words in you. ನಿನ್ನೊಳಗೆ ದೇವರು ಯಾವುದನ್ನೋ ಬಯಸಿಕೊಂಡು ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಪ್ರ- ನಿನ್ನಲ್ಲಿ ಬಿತ್ತಿಸಿದ್ದಾನೆ நீ பிரயாணத்தில் இருந்தாலும் நீ படுத்திருந்தாலும் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் சில வசனங்கள் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறதே அது உனக்குள் வச விதைக்கப்பட்ட ஒரு வசனம் When you travel, when you sleep, when you go to the presence of God, certain verses are always coming into your mind. They are dis- fighting with you. Those words are shown by the Lord in you. ನೀನು ಮಲಗಿದ್ದರು ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಇದ್ದರು ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಹೋದರು ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಹೋರಾಡ್ತಿದೆಯಲ್ಲ ಅವುಗಳು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬಿತ್ತನೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವ ವಾಕ್ಯಗಳು. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பாதையிலும் போகும் பொழுது பலவிதமான மெசேஜ்கள் மூலமாக கத்தர் உன்னோடு பேசுகிறாரே அவைகளெல்லாம் உனக்குள் விதைக்கப்பட்ட வசனங்கள் In your life, when you go through various paths, the- the Lord is speaking to you through various messages. Those are the words sown in you. ನೀನು ಹೋಗುವಂತಹ ಹಲವಾರು ವಾದ- ಬ- ಹಾದಿಗಳಲ್ಲಿ ದೇವರಿನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನಲ್ಲ ಅವುಗಳು ನಿನ್ನಲ್ಲಿ ಬಿತ್ತನೆವಾಗಿರುವಂತಹ அந்த ವಾಕ್ಯಗಳಾಗಿವೆ வசனங்களின் அடிப்படையில் உன் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்குமானால் அவர் அறுக்க விடும் பொழுது உனக்கு பிரதிபலன் உண்டு If your life is turned, changed according to the basis of those words, when the Lord comes to, for the harvest, you will have a reward. ನಿನ್ನ ನಿನ್ನಲ್ಲಿ ಬಿತ್ತನೆ ಆಗಿರುವ ವಾಕ್ಯಗಳ ಅನುಸಾರವಾಗಿ ನೀನು ಜೀವನ ಮಾಡಿರುವುದಾದ್ರೆ ನೀನು ಆತನು ಬರುವಂತ ಕಾಲದಲ್ಲಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕಾಣುವಿ நீங்கள் ஒருவேளை அதிக வருடங்களாக இந்த மார்க்கத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கலாம் You may be in this truth for many long, uh, many years. ಅನೇಕ ವರ್ಷಗಳಾಗಿ ಈ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಿರಬಹುದು நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சில பல திட்டவட்டமான வசனங்கள் எனக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது எனக்குள் போராடி கொண்டிருக்கிறது அந்த வசனத்துக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் என்று உங்களில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் How many of you can say the thousands of words have been sown in me and they are striving with me and I'm committed to those verses? ನೂರಾರು ಸಾವಿರಾರು ವಾಕ್ಯಗಳು ನನ್ನಲ್ಲಿ ಬಿತ್ತನೆಯಾಗಿದೆ ಆ ವಾಕ್ಯಗಳು ನನ್ನೊಂದಿಗೆ ಅವುಗಳು ಮಾತನಾಡುತ್ತಾ ನನ್ನೊಂದಿಗೆ ಹೋರಾಡುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಮಂದಿ ಹೇಳಲಾಗುತ್ತದೆ ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு நான் பேசின அந்த வசனமே அவனை நியாயம் தீர்க்கும் என்று ஆண்டவர் பேசுகிறார் One day there, is, there will be a judgment. The words I have spoken, those words will judge. The Lord says. ಒಂದು ದಿನ ಒಂದು ನ್ಯಾಯವಿಧಿ ಇದೆಯೇ ಆ ನ್ಯಾಯವಿಧಿಯ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಮಾತನಾಡಿರುವ ಈ ವಾಕ್ಯಗಳೇ ನಿನ್ನನ್ನು ನ್ಯಾಯ நீ ವಿಧಿಸುತ್ತದೆ ಅಂತ கேட்கிற ಹೇಳ್ತಾನೆ. நீ அறிகிற நீ புரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் உனக்கு நியாய தீர்ப்பா இருக்க கூடாது நமக்கு நியாய தீர்ப்பா இருக்க கூடாது அவைகளின்படி வாழ்ந்து நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் Every verse we hear, we understand, we listen, it should not turn to be a judgment to us, but we should live accordingly and we should gr- do live our life according to those words. ನಾವು ಕೇಳುವಂತ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ ನ್ಯಾಯವಿಧಿಯಾಗಿ ಆಗದಂತೆ ಅವುಗಳು ನಮಗೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವಂತದಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு பதினொன்றிலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இல்லாவிட்டால் நீதிமானுக்குள்ளே இல்லாவிட்டால் செம்மையானவனுக்குள்ளே வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது In Psalm 97:11 we see that light is sown for the righteous, uh, uh, that is uh, those who live the righteous life. ತೊಂಬತ್ತು ಏಳನೇ ಕೀರ್ತನೆ ಹನ್ನೊಂದನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬನಲ್ಲಿಯೂ ಆ ಜೀವವಾದ ಆ ಬೆಳಕು ಬಿತ್ತನೆಯಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ ஒரு காலத்தில் நீ இருளில் இருந்தாய் Once you were in darkness, ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನೀನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದಿ எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி உனக்குள் ஒளி வீசின பின்பு நீ உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறினாய் the true light which can shine any man, when it shone on you, you became a light unto the world. ಯಾವ ಮನುಷ್ಯನನ್ನು ಪ್ರಕಾಶಗೊಳಿಸಿ ಅದು ಬೆಳಕಾದು ನಿನ್ನಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸಿದಾಗ ನೀನು ನಿಜ ಬೆಳಕಾಗಿ இன்றைக்கு அந்த ಮಾರ್ಪಟ್ಟು- வாழ்க்கையிலே உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதா Today in your life you have that light. ಇಂದು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳಕು ಹಾಕ ಬೆಳಕು உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி நீ எச்சரிக்கையாயிரு Le- Be careful that you, be cautious that your light will not turn to be dark. ನಿನ್ನೆ ಬೆಳಕಾದು ಕತ್ತಲಾಗದಂತೆ ನೀನು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದಿರು உனக்குள்ளே ஏற்றப்பட்ட விளக்கை நீ மரக்காலால் மூடி வைக்க வேண்டாம் The light which is uh, lit in you, you should not cover it. ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತಹ ಬೆಳಕನ್ನು ನೀನು ಮುಚ್ಚಿ ಮರೆ ಮಾಡಿರಬಾರದು ரட்சிக்கப்பட்ட நாளில் உனக்கு ரட்சணியத்தின் சந்தோஷம் இருந்தது அந்த மகிழ்ச்சி இருந்தது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த மகிழ்ச்சி இருக்கிறதா மகிழ்ச்சியை அறுக்க முடியுமா என்கிறதுதான் இந்த மாலை வேளையில் ஒரு கேள்வியாக இருக்கிறது The day wherein you were saved, you had the joy of salvation, the gladness. But this question, do you have the joy in you? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತಹ ದಿನದಲ್ಲಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಆ ರಕ್ಷಣೆಯ ಆನಂದವಿತ್ತು ಈ ರಕ್ಷಣೆಯ ಆನಂದವನ್ನು ನೀನು ಕೊಯ್ಯಲಾಗುತ್ತಿದೆ ಎಂಬಂತೆ ಪ್ರಶ್ನೆ பாவ வாழ்க்கைக்கு தாவீது இடம் கொடுத்த பொழுது அவனுடைய ரட்சணியத்தின் சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி அவனை விட்டு போனதாக அவன் பேசுகிறான் David says that when he gave room for sin in his life, he lost the joy in salvation. ನಾ- ದಾವೀದನು ತಾನು ಪಾಪಕ್ಕೆ ಸಲ ಕೊಟ್ಟಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ತನ್ನಲ್ಲಿದ್ದ ರಕ್ಷಣೆಯ ಆನಂದವನ್ನು ನಾನು ಕಳಕೊಂಡನೆಂದು ಹೇಳುತ್ತಾನೆ ஒன்னு ஒரு நீர் ஒன்பது பதினொன்றிலே பார்க்கும் பொழுது ஞான நன்மைகள் உனக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது As we see in the book of 1 Corinthians 9:11, the goodness of wisdom is sown in you. ಒಂದು ಕೊರಿಂತಿಯ ಒಂಬತ್ತು ಹನ್ನೊಂದರಲ್ಲಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಆ ಜ್ಞಾನದ ಬೀಜಗಳು ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿದೆ கத்தர் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆவிக்குரிய தன்மைகளை எத்தனையோ காரியங்களை உனக்குள்ளே அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வண்ணமாக உனக்குள் விதைத்திருக்கிறார் God has sown various spiritual things according to the circumstances in your life. ನಿನ್ನ ಜೀವಿತದ ಹಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ದೇವರು ಹಲ ರೀತಿಯಾದ ಜ್ಞಾನದ ಬೀಜಗಳನ್ನು ಬಿತ್ತಿದ್ದಾನೆ தேவன் உன்னை ஒரு பாதையில் நடத்துகிறார் என்றால் அதிலே நீ ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் When God is uh, leading you through a path, you should learn a spiritual lesson in that path. ನಿನ್ನಲ್ಲಿ ಒಂದು ಹಾದಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನ ನಡೆಸುವುದಾದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದ ಪಾಠವನ್ನು ಕಲಿಯಬೇಕು தேவன் உன்னை தாழ்வில் நடந்தால் நடத்தினால் அதிலே ஒரு பாடம் இருக்கும் If God leads you through a lower state, there will be a lesson in it. ನಿನ್ನನ್ನು ತಗ್ಗಿದ ಹಾದಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಡೆಸುವುದಾದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು தேவன் ಪಾಠವಿದೆ. உங்களை உயர்வில் நடத்தினால் அதிலே ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் If God leads you through high ways, then there will be lessons for you to learn in it. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ನಡೆಸುವುದಾದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಪಾಠವಿದೆ அபிஷேகத்தின் மூலமாக தேவ ஆவியின் மூலமாக எத்தனை விதமான ஞான நன்மைகள் உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்து அதனுடைய பலனை அனுபவிக்க அறுக்க இயேசு வருகிறார் Through the Spirit and through the anointing of the Lord, there are so many spiritual things that are sown in you. The Lord has seen those things. To reap those things, the Lord is coming. ಅಭಿಷೇಕದಲ್ಲಿಯೂ ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿದಂತ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಹಲವಾರು ಜ್ಞಾನ ಬೀಜಗಳು ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿದೆ ಅವುಗಳನ್ನು ಕೊಯ್ಯಲು ಯೇಸು ಬರುತ್ತಾನೆ உங்களுடைய நிலவரம் தான் என்ன What is your state? ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು ஒரு முள்ளுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா Are you living a life of thorns? ಮುಳ್ಳು ಭರಿತವಾದ ಜೀವನವನ್ನು இல்லாவிட்டால் ಮಾಡುತ್ತಿದ್ದೀರೋ? ஒரு பா- கற்பாறை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து Or கொண்டிருக்கிறீர்களா are you living a life like a rock? ಒಂದು ಬಂಡೆ ತುಂಬಿದಂತಹ ಜೀವಿತವಾಗಿ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರೋ இல்லாவிட்டால் வழியிலே விதைக்கப்பட்ட நிலவரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா Or you are living in a experience that you uh, see sown in the way? ದಾವರಿಯ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಆ, ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟ ಬೀಜದ ಜೀವಿತ அருமையானவர்களே இனிமேல் காலம் செல்லாது Uh, beloved, there is no more time. ಪ್ರಿಯರೇ ಇನ್ನು ಮುಂದೆ ಕಾಲವಿಲ್ಲ ஒருவேளை இது உனக்கு ஒரு கடைசி மெசேஜாக இருக்கலாம் Maybe this would be the last message for you. ಒಂದು ವೇಳೆ ಇದು ಒಂದು ಕೊನೆಯ ಸಂದೇಶವಾಗಿ ஆனால் ನಿನಗಿರಬಹುದು உன்னை அரு உனக்குள்ளே ஒரு அறுப்பை நிகழ்த்த வரும் பொழுது உனக்குள்ளே என்ன பலன் இருக்கிறது என்பதை இப்பொழுதே நீ நிதானிக்க வேண்டியது அவசியம் But when the Lord comes to harvest, what reward you uh, is in you, you, it is imperative for you to understand it. ನಿನ್ನಲ್ಲಿ ಕೊಯ್ಯುವಂತ ಕಾಲಕ್ಕೆ ಏಸು ಬರುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಯಾವುದು ಬಿತ್ತ- ಕೊಯ್ಯಲ್ಪಡುತ್ತದೆ ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕು வசனத்தின்படி உள்ள வாழ்வை அவர் எதிர்பார்க்கிறார் The Lord is expecting a life according to the word. ವಾಕ್ಯಕ್ಕನುಸಾರವಾದ ಜೀವಿತವನ್ನು ದೇವರ ஒரு ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. வெளிச்சமும் மகிழ்ச்சியுமான வாழ்வை தேவன் உன்னிடத்தில் விதைத்தபடினால் அதையே எதிர்பார்க்கிறார் Because God has sown a life of light and joy in you, the same the Lord is expecting in you. ಬೆಳಕನ್ನು ಆನಂದವನ್ನು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಿತ್ತನೆ ಮಾಡಿದೆ ಅದೇ ಜೀವಿತವನ್ನೇ ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಾನೆ உனக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய தன்மை விதைத்தாரே அதையே கடைசி வரை அவர் எதிர்பார்க்கிறார் The spiritual experience what God has sown in you, the Lord is expecting the same till the very end. ಆತ್ಮಿಕವಾದ ಅನುಭವ ನಿನ್ನಲ್ಲಿ ಬಿತ್ತನೆ ಮಾಡಿದನಲ್ಲ ಅದೇ ಅನುಭವನ ಆತನು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಾನೆ இந்த வளர்ச்சி உண்டாகும்படியாக அறுப்புக்காக அவர் அடிக்கடி மலையை பொழிந்து கொண்டே The இருக்கிறார் Lord is pouring rain very often so that the growth can happen so that it can get ready for the harvest. ಈ ಕೊಯ್ಯುವಿಕೆಗಾಗಿ ಇದು ಬೆಳೆದು ಕೊ- ಫಲ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಮಳೆಯನ್ನು ಆಗಾಗ ಸುರಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ எபிரேயர்கள் நிருபத்தில் நாம் பார்க்கும் பொழுது When we read, see in the epistle written to Hebrews, ಎಬ್ರೇಕೆ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ ஆறு ஏழு ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களிலே பார்க்கும் பொழுது அடிக்கடி மழை பொழிகிறது ஆனால் உனக்குள்ளே முளைக்கிறது என்ன chapter 6 verses 7 and 8, it rains very often but what is coming up in you? ಆರನೇ ಅಧ್ಯಾಯ ಏಳು ಎಂಟರಲ್ಲಿ ಆಗಾಗ ನಿನ್ನ ಮೇಲೆ ಸುರಿಸಲ್ಪಡುವ ಮಳೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂತದ್ದು ಏನು ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறதை நிதர்சனமாக நாம் காண்கிறோம் At every meeting the Spirit of God is descending and we can see it very well. ಪ್ರತಿ ಒಂದು ಕೂಟದಲ್ಲಿಯೂ ದೇವರಾತ್ಮನು ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿ ಇಳಿಯುವುದನ್ನು ಕಾಣುತ್ತಿದ್ದೇವೆ ஆனால் உனக்குள்ளே விளைகிறது முள் பூண்டா முள் செடியா என்பதை நீ நிதானிக்க வேண்டிய நேரம் But it is time for you to examine what is growing. Is it thorns or it briars? ಆದ್ರೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಮುಳ್ಳು ಬೆಳೆಯುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಗ್ರಹಿಸಬೇಕಾದ ಸಮಯ ಇದು இன்றைக்கு உங்களில் நீங்கள் சரியான நிதானிக்கும்படியாக தேவ ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார் Today the Spirit of God wants to speak to you so that you can examine yourself. ನೀವು ಸರಿಯಾಗಿ ವಿವೇಚನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರಾತ್ಮ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ இயேசு வருகிறார் என்று சொன்னோடனே எக்கால சத்தம் கேட்கும் தேவதூதர்கள் அர்ப்பணிப்பார்கள் இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு சத்தியம் We all know that the truth by heart that Jesus comes, the trumpet will sound, the angels will rejoice and shout. ಯೇಸು ಬರುತ್ತಾನೆ ತುತ್ತೂರಿ ಧ್ವನಿಯಾಗುತ್ತದೆ ದೇವದೂತರು ಆರ್ಭಟಿಸುತ್ತಾರೆ ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವ ಸತ್ಯ ஆனால் அன்றைக்கு வசனத்தை அறுக்க வருகிறார் But on that day he is coming to reap the ಆದ್ರೆ word. ಆ ದಿನದಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಯ್ಯಲು உனக்குள் ಬರುತ್ತಾನೆ. எது விதைக்கப்பட்டதோ அதை அறுக்க வருகிறார் He comes to reap what was sown in you. ನಿನ್ನಲ್ಲಿ ಯಾವುದು ಬಿತ್ತನೆಯಾಗಿದೆ ಅದನ್ನು ಕೊಯ್ಯಲು ಬರುತ್ತಾನೆ உனக்குள் விதைத்தது வளராமல் முள் பூண்டுகள் வளர்ந்திருக்குமானால் அன்றைக்கு உன்னுடைய நாள் சாபத்தின் நாள் What was sown in you, if it did not grow up and it would turn into briars and thorns, that day will be a day of cursing to you. ಆ ವಾಕ್ಯವು ಬೆಳೆಯದೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಮುಳ್ಳು ಬೆಳೆದಿರುವುದಾದ್ರೆ ಆ ದಿನವಾದ ನಿನಗೆ ಅದು ಶಾಪದ ದಿನವಾಗಿರ್ತದೆ மத்திய பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது When we see in Matthew chapter 13, ಮತ್ತೆ ಈ ಹದಿಮೂರನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ அங்க இருபத்தி மூன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது in verse 23, what we read, ಇಪ್ಪತ್ತ್ ಮೂರನೇ ವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ ஒன்று முப்பது ஒன்று அறுபது ஒன்று நூறாக பலன் கொடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது it beareth fruit, uh, some unto 30, some, uh, uh, some unto 60, and some unto 100. ಕೆಲವು ಮೂವತ್ತು ಕೆಲವತ್ತು ಅರವತ್ತು ಕೆಲವು ನೂರಷ್ಟು ಫಲ ಕೊಟ್ಟಿತು ಎಂದು நம்முடைய ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ஊழியர்கள் கூட இந்த பாயிண்ட்டுக்காக அதிகமாக ஜெபிக்கிறார்கள் ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு உடனடியாக ஜெபிக்கும்படியாக சொன்னால் முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுக்க வேண்டும் என்று இவர்களே தங்களுடைய ஜனங்களை மூன்று இடங்களுக்கு திருப்பி அனுப்பி விடுகிறார்கள் Even our workers, after they give a message when they pray, they will even pray like this for uh, 30, 60 and 100. They are sending the group of people into three groups. ನಮ್ಮ ಸೇವಕರೇ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಆ, ಪ್ರ- ಸಂದೇಶ ಮುಗಿದ ಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂದು ಹೇಳುವಾಗ ಮೂವತ್ತು ಅರವತ್ತು ನೂರಷ್ಟು ಫಲ ಕೊಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರನ್ನೇ ವಿ- ವಿಭಾಗಿಸಿ இந்த ಬಿಡುತ್ತಾರೆ மார்க்கத்தில் இருந்து நீ முப்பது பலன் கொடுத்தால் எந்த பயனும் கிடையாது If in this, being in this way, if you give 30 fold, then there is no use unto you. ಈ ಅನುಭವದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಮೂವತ್ತರಷ್ಟು ಫಲ ಕೊಟ್ಟರೆ ನಿನಗೆ ಯಾವ ಉಪಯೋಗ இந்த அனுபவத்தில் இருந்து அறுபது பெர்சென்ட் பலன் கொடுத்தாலும் பயன் கிடையாது Being in this experience, if you bring for only 60, then there is no use for you. ಈ ಅನುಭವದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಶೇಕಡ ಅರವತ್ತರಷ್ಟು ಕೊಟ್ಟರೆ ನಿನಗೆ ಯಾವ ಪ್ರತಿಫಲವಿಲ್ಲ அதுக்கு எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது எத்தனையோ சபைகள் இருக்கிறது எத்தனையோ சத்தியங்களை பல இடங்களிலே நீங்கள் நீங்கள் போய் கேட்கலாம் அது நிமித்தம் உங்களுக்கு முப்பது அறுபது கிடைக்கும் ஆனா இங்கே வந்தால் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சென்டம் அடித்தால்தான் உங்களுக்கு வருகை ஆசீர்வாதமாக இருக்கும் There are many places, there are many churches, you can go and you can hear those teachings and you can uh, give for 30 or 60. But if you are here, you should get ready for the hundredfold. Only when you get sent them, you will be rewarded. ನೀವು ಮೂವತ್ತು ಅರವತ್ತರಷ್ಟು ಫಲ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ನಿಮಗೆ ಬೇರೆ ಎಷ್ಟೋ ಸಭೆಗಳು ಇರ್ತದೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಬಹುದು ಇಲ್ಲಿ ನೀವು ಇರಬೇಕಾದ್ರೆ ನೂರಷ್ಟು ನೀವು ಫಲ ಕೊಟ್ಟರೆ ಮಾತ್ರ ಕರ್ತನ ಬಣವು ನಿಮಗೆ ಸಂತೋಷಕರವಾಗಿರ್ತದೆ லூக்கா எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது அது நூறு பலன் பலன் மட்டுமே கொடுத்தது In Luke 8, 8 we read, it gave hundredfold. ಲೋಕ ಎಂಟು ಎಂಟರಲ್ಲಿ ಅದು ನೂರಷ್ಟು ಮಾತ್ರ ಫಲ ಕೊಟ್ಟಿತ್ತು ஏன் Why? ಯಾಕೆ அவர்களுக்கு அறுக்க அறுக்க முடிந்த காரியம் என்ன What was able to be uh, reaped from them? ಅವರ ಅವರಿಂದ ಕೊಯ್ಯಲಾಗದ ಕಾರ್ಯವೇನು எட்டு ரூகா எட்டு பதினைந்து சொல்லுகிறது அவர்கள் அந்த வசனத்தை கேட்டு அதை உண்மையானும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையினுடைய அவர்கள் அறுக்க பலன் கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள் We read in verse 15, which an honest and good heart, having heard the word, kept it and bring forth food with patience. ಹದಿನೈದನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮತ್ತೆ ಕೆಲವರು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಸುಗುಣವುಳ್ಳ ಒಳ್ಳೆಯ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ இந்த மார்க்கத்தில் இருந்துட்டு நீங்கள் முப்பது பர்சன்டோ அறுபது என்று நீங்கள் பேசிக் கொண்டிருக்க கூடாது ஜெபித்துக் கொண்டிருக்க கூடாது முப்பது புதிய பூமியாக இருக்கும் அறுபது புதிய வானமாக இருக்கும் நூறு மட்டுமே சீயோனும் எருசலேமும் Being in this truth, you should not talk, you should not desire for 30 and 60, 30 will be new uh, earth and 60 will be new heaven and 100 will be new Jerusalem and ಈ ಅನುಭವದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಮೂವತ್ತು ಅರವತ್ತನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿರಬಾರದು ಮೂವತ್ತು ಹೊಸ ಭೂಮಿಯು ಅರವತ್ತು ಹೊಸ ಆಕಾಶ ಮತ್ತು ನೂರರಷ್ಟು ಮಾತ್ರವೇ ಹೊಸ ಎರ್ಸಲೆ நீ ಮಚ್ಚಿಯೋನಾಗಿದೆ மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்துக்கென்று அறுப்பாய் If you sow for cornel, then you will reap for it. ನೀವು ಶರೀರ ಭಾವಕ್ಕಾಗಿ ಬಿತ್ತನೆ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಶರೀರ ಭಾವವನ್ನೇ முதல் ಕೊಯ್ಯಿರಿ. காரியம் இயேசு கிறிஸ்து அறுக்க வருகிறார் The first thing is Jesus Christ is, go, is coming to reap. ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ ಏಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೊಯ್ಯಲು ಬರುತ್ತಾರೆ அந்த நாள் அவர்களுக்கு நன்மையும் உண்மையுமான தங்களுடைய இருதயத்திலே அந்த வசனத்தை காத்துக்கொண்டு அதற்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்களே அவர்களுக்கு தான் இந்த வருகை மகிமையின் நாளாக மாறும் those who receive it with a honest and good heart and live for that for such people that day will be a glorious ಈ day. ವಾಕ್ಯವನ್ನು ತಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು ದೇವರಿಗಾಗಿ ಯಥಾರ್ಥರಾಗಿ ನಂಬಿಕೆಸ್ತರಾಗಿ ಜೀವಿಸುವವರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಆ ದಿನವಾದ್ದು ಅವರಿಗೆ ಹರ್ಷವಾಗಿರ್ತದೆ உங்க- நீங்கள் எவ்வளவாக வசனத்தை வாசிக்கிறீர்கள் How much you read the word, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಎಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಓದುತ್ತೀರಿ? எவ்வளவாக வேதத்திலே உங்களுக்கு வாஞ்சை இருக்கிறது how much you have a desire to, uh, in, in the word of God. ವೇದದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಆಸಕ್ತಿ ಇದೆ நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போயிருந்தேன் I went to preach in a, in a particular place. ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಲು ಹೋಗಿದ್ದೆ என்னுடைய பிரசங்கத்துக்கு முன்பாக ஒரு வயதானவர் சாட்சி கொடுத்தார் before my message old man he testified. ನನ್ನ ಸಂದೇಶಕ್ಕೆ ಮೊದಲು ಒಂದು ವಯಸ್ಸಾದವರು ಸಾಕ್ಷಿ ಕೊಟ್ಟರು அவர் சாட்சி கொடுக்க டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நான் யோசிச்சேன் நம்முடைய பிரசங்கத்தை ஓச்சிருவாங்க போல் இருக்கேன்னு நான் யோசித்துக் கொண்டேன் When he was taking long to give his testimony, I was thinking uh, it is going to affect my message. ಅವರು ದೀರ್ಘ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಿರುವಾಗ ನನ್ನ ಸಂದೇಶವು ತಡವಾಗುತ್ತದಲ್ಲ ಎಂದು ಯೋಚಿಸಿದೆ அவர் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சொன்னார் நான் நூத்தி நாற்பத்தி நாலு தரம் பைபிள் படித்தேன் என்று சொன்னார் When he was testifying, he said, I have read the Bible for 144 times. ಅವರು ಸಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಲೇ ಇರುವಾಗ ನೂರ ನಲವತ್ನಾಲ್ಕು ಸಾರಿ ನಾನು ವೇದವನ್ನು ಓದಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರು ನಾ ಹಂತ ನಿಮಿಷದಲ್ಲೇ ನಾಕ್ಔಟ್ ಆಯ್ತಾ I was knocked out at that time. ಆ ಸಮಯದಲ್ಲೇ ನಾನು ನಾಕ್ಔಟ್ ಆದೆ எனக்கு எந்த விதத்திலும் தகுதி கிடையாது நூத்தி நாற்பத்தி நாலு தரம் ஒரு மனுஷன் பைபிள் படிச்சிருக்கிறான் A man has read the Bible for 144 times. ನೂರ ನಲವತ್ನಾಲ್ಕು ಸಾರಿ ಈ ವೇದವನ್ನು ಇವರು ಓದಿದಾರಲ್ಲ யாராவது அப்படி வாசித்திருந்தால் தயவு செய்து தேவநாம மகிமைக்காக கைகளை உயர்த்துங்கள் If anyone has read like this, eh, No, for the see, glory of not God, for- lift up your hands. நூத்தி நாற்பத்தி நான்கு தரம் ಹೀಗೆ 144 times. ನೂರ ನಲವತ್ನಾಲ್ಕು ಸಾರಿ ನಾನು ವೇದವನ್ನು ಓದಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುವವರು ಕೈ ಎತ್ತಿರಿ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆಗಾಗಿ இல்லை No one. நான் எதேச்சையாக போன வாரம் எங்களுடைய சபையில பேசிக் கொண்டிருந்த பொழுது நூத்தி நாற்பது நான்கு தரம் பைபிள் வாசிச்சவங்க கை வைத்துங்கன்னு சொன்னேன் Incidentally, when I, in uh, the last week when I was preaching in my church, I was told that if anyone has read the Bible for 144 times, lift up your hands. ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಿರುವಾಗ ಹೀಗೆ ನಾನು ಪ್ರಶ್ನಿಸಿದೆ ನೂರ ನಲವತ್ನಾಲ್ಕು ಸಾರಿ ವೇದವು ಯಾರಾದ್ರೂ ಓದಿದರೆ ಕೈ ಎತ್ತಿರಿ படக்குன்னு ஒரு அம்மா கையை வைத்திருச்சு Suddenly, uh, uh, sister, she lifted her hand up. ಒಂದು ತಾಯಿಯವರು ಕೈ ಎತ್ತಿದರು கொஞ்சம் வயசானவங்க A little old. ತುಂಬಾ ವಯಸ್ಸಾದವರು நான் அவங்க புரியாம கை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் பதினாலு அல்ல நூத்தி நாற்பத்தி நான்கு அதுக்கு அடுத்து ஒரு நாலு போடணும் அப்படின்னு சொன்னேன் I was laughing and thought that she lifted her hands without understanding. It is not 14, you need to put one more four, 144. ಅರ್ಥವಾಗಲಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡು ಹದಿನಾಲ್ಕು ಸಾರಿ ಅಲ್ಲ ನೂರ ನಲವತ್ನಾಲ್ಕು ಸಾರಿ ಓದಿದ್ಯಾ ಎಂದು ಕೇಳಿದೆ பிரசங்கம் முடிந்து நான் ரூமுக்கு போன பின்பு அவங்க வீட்டுல இருந்து போன் வந்தது After the message, when I went to my room, I received a call from her house. ಸಂದೇಶವಾದ ಮೇಲೆ ನನ್ನ ಕೊಠಡಿ ಕೋಣೆಗೆ ಹೋದಾಗ ನನಗೆ ಹೊತ್ತು- ஐயா நான் கை ದೂರವಾಣಿ ಬಂತು. வைக்கிறதுக்கு தப்பா எடுத்துறாதீங்கன்னு சொன்னான் Uh, she, uh, she said, uh, brother, uh, don't uh, take me wrong because I have lifted my hand. ಸಹೋದರನೇ ನಾನು ಕೈ ಎತ್ತಿದ್ದಕ್ಕೆ ನೀವು ತಪ್ಪಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಬಾರದು ಎಂದು ಹೇಳಿದರು என் வாழ்க்கையில உச்சகட்ட பிரச்சனைகள்ல நான் போன பொழுது இந்த பைபிள் தான் எனக்கு ஆறுதல் இதுவரை நான் இருநூத்தி முப்பத்தி ஏழு தரம் படித்திருக்கிறேன் When I have gone through various troubles and difficulties in my life, the Bible was my only uh, redeemer and I have read the Bible for 237 times. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನಾ ರೀತಿಯಾದ ಸಂಕಟಗಳ ಆ, ಸ- ಶಿಖರದಲ್ಲಿ ನಾನು ಹೋದಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ஒவ்வொரு தரமும் ನೂರ பைபிள் ಮೂವತ್ತೇಳು ಸಾರಿ ನಾನು ಓದಿದ್ದೇನೆ ಎಂದು ಅವರು ಹೇಳಿದರು ஒவ்வொரு தரமும் பைபிள் படித்து முடியும் பொழுது ஆவியானவர் பேசுவார் ஒவ்வொரு பிரதிஷ்டியாக நான் பண்ணி என் வாழ்க்கை இப்படி மாறிக்கொண்டே வருகிறது Every time when I complete the Bible, the Spirit of the Lord will speak to me. I will make a consecration. That is how I live my ನಾನು life. ಪ್ರತಿಯೊಂದು ಸಾರಿ ವೇದವನ್ನು ಓದಿ ಮುಗಿಸುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ ನಾನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿ ಹೀಗೆ ನನ್ನ ಜೀವನವನ್ನು எங்களுடைய பிரசங்கங்களை கேட்டு இப்படி வாழக்கூடிய ஜனங்கள் இருக்கும் பொழுது எனக்குள்ள அப்படி வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி அவங்க என் போன்ல பேசிட்டு இருக்கும் போதே நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன் When I heard the sister saying like this, people are here, they listen to our message. When they live a life like this, I don't have a life like this. And when I was hearing, I was crying. ನನ್ನ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ನನ್ನ ಜನರು ಹೀಗೆಂತ ಜೀವಿಸುತ್ತಿರುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಾನು ಹೀಗಿದ್ದೇನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಅವರ ಮೆಸೆ ಅವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾ ಅಳುತ್ತಾ ಇದ್ದೆ ஒவ்வொரு ட்ரிப் நான் பைபிள் படித்து முடியும் பொழுது ஆவியானவர் பேசுவார் இன்றைக்கு இந்த பிரதிஷ்டை பண்ணினேன் அதோட அன்னையோட அந்த வாழ்க்கை அந்த பழைய வாழ்க்கையை நான் முடிச்சிட்டேன் இப்படித்தான் என்னைய வெறுமையாக்கி வெறுமையாக்கி வெறுமையாக்கி இந்த மார்க்கத்துல நான் போய்கிட்டு இருக்கிறேன் When I complete the Bible every time, the Spirit of the Lord will speak to me over a particular thing. I will concentrate and live it. That is how I made myself empty and I have been living this life. ಪ್ರತಿಯೊಂದು ಸಾರಿ ವೇದವನ್ನು ಮು- ಓದಿ ಮುಗಿಸುವಂತ ವೇಳೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕರ್ತನ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ ಹೀಗೆ ನನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದೆ இந்த மார்க்கத்தினுடைய புனித தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் You need to understand the purest form of this way. ಈ ವಾ- ಮಾರ್ಗದ ಗುರಿಯನ್ನು ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕು நீங்க பைபிளே படிக்காம முழங்காலே போடாம இயேசுவின் வருகையில போலான்னு கை தட்டினதுனாலயோ ஆர்ப்பரிச்சதுனாலயோ இல்லாவிட்டா வந்து வருகையில போகணும்னு நீங்க ஜெபிச்சதுனாலயோ எந்த பலனும் கிடையாது அவர் விதைத்ததைத்தான் அறுக்க வருவார் Without reading the word of God, without standing on your knees, because you clapped, because you shouted and rejoiced for his coming, you cannot go when he comes. He will come only to reap what he has sown. ನೀವು ವೇದವನ್ನು ಓದದೆ ಅಲ್ಲದೆ ಮೊಣಕಾಲು ಊರದೆ ಪ್ರಾರ್ಥಿಸದೆ ಇದ್ದುಕೊಂಡು ಬರೀ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಆರ್ಭಟಿಸಿ ಆತನು ಬರ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಆತನು ನೀವು ಯಾವುದನ್ನು ಗೊ- ಬಿತ್ತುತ್ತೀರೋ ಅದನ್ನು ಕೊಯ್ಯಲು ಬರುತ್ತಾನೆ முழங்காலில் நின்று யுத்தம் பண்ண பழகுங்கள் You need to practice to stand on your knees and fight the battle. ಮೊಣಕಾಲಲ್ಲಿದ್ದು ಯುದ್ಧಗಳನ್ನು ನಡೆಸಲು ಪಳಗಿರಿ பிரதர் டேவிட் ராஜ் ஈரோடுல இருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு பத்து மணில இருந்து காலை ஐந்து மணி வரை முழங்கால் ஜெபம் வைத்தாராம் When Brother David Raj was in Erode, one uh, night, he arranged a prayer from 10 o'clock to 5 o'clock in the morning. Brother David Raj ಅವರು ಈರೋಡಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ರಾತ್ರಿ ಹತ್ತರಿಂದ ಬೆಳಿಗ್ಗೆ ಐದರವರೆಗೆ ಮೊಣಕಾಲು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ பதினெட்டு பேர் ஏழு மணி நேரம் முழங்கால் நின்றுகிறாங்க 18 people, they stood for upon their knees the whole time. ಹದಿನೆಂಟು ಮಂದಿಯವರು ಏಳು ಗಂಟೆ ತಾಸೊತ್ತು ಮಾತ್ರ ಮೊಣಕಾಲಲ್ಲಿ நான் மூணு மணி நேரம் முழங்கால் ஜெபம் வைத்தேன் I arranged a, a knee, uh, knee down prayer for three hours. ಮೂರು ಗ- ತಾಸೊತ್ತು ಮೊಣಕಾಲು ಪ್ರಾರ್ಥನೆ ನಾನು ஒரு ಇಟ್ಟಿದ್ದೆ. இருபத்தி ஐந்து பேருக்கு மேல அதுல நின்று ஜெயித்தார்கள் For that 25 people, they stood like that and they, uh, they- and they completed victoriously. ಒಂದು ಇಪ್ಪತ್ತೈದು ಮಂದಿ ಹಾಗೆ ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ಇದ್ದು ஒரு ಜಯಿಸಿದರು வயதான மனிதரும் அதுல நின்று ஜெயித்தார் An old man also, he stood like that. ಒಂದು ವಯಸ್ಸಾದವರು ಸಹ ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ಇದ್ದು நான் கேட்டேன் ಜಯಿಸಿದರು நீங்க இவ்வளவு வயசுல எப்படி நிக்க முடிந்தது I asked them at this age how you are able to stand like this. ಈ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೇಗೆ ನೀವು ಮೊಣಕಾಲು ಉರುತಿ ಎಂದು ಕೇಳಿದೆ நான் திருப்பூர் என்கிற இடத்துல ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து மாசத்துல ஒரு தரம் முழங்கால் யுத்தம் என்கிற ஒரு ஜபத்தை நானே நடத்துறேன் அதனால நான் முழங்கால் நின்று பிராக்டிஸ் எடுத்திருக்கிறேன் They said that I have, I have rented a marriage hall in a place called Tirupur. Uh, One day in a month, I conduct meetings like this, which is called a knee, uh, a knee uh, prayer. So I have practiced it by myself. ತಿರುಪೂರಿನಲ್ಲಿ ನಾನು ಇರುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಒಂದು ಆ, ಕಲ್ಯಾಣ ಮಂಟಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದರಲ್ಲಿ ತಿಂಗಳಿಗೆ ಒಂದಾವರ್ತಿ ನಾನು ಮೊಣಕಾಲು ಪ್ರಾರ್ಥನೆ ಯುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ನಡೆಸುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರು என் முழங்கால உள்ளதான அந்த முழங்கால உள்ள கப்பு தேஞ்சு போச்சுட்டு முழங்காலே போடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரு அதுக்கு பிறகுதான் நான் முழங்கால நின்னு ஜெபிச்சு அந்த வல்லமையும் கட்டினேன் இன்னைக்கு நான் முழங்கால நிக்கிறேன் the doctors told me that my uh, my knee bone has become weak i should not stand on my knees But it is after that I started to stand on my knees. I have overcome that problem also. I have practiced myself to stand upon the knees. ನನ್ನ ಮಂಡಿಯ ಎಲುಬಾದು ಅದು ಸವರಿ ಹೋಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಡಾಕ್ಟರ್ ನೀನು ಮೊಣಕಾಲು ಹಾಕಬಾರದು ಎಂದು ಹೇಳಿದ ಮೇಲೆಯೇ ನಾನೀಗ ಮೊಣಕಾಲನ್ನು ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ ನನಗೆ ಸೌಖ್ಯವಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಿದರು இரண்டாவதாக மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வசனத்துல வலையை போட்டவர் இழுக்க வரும்படியாக அவர்- அவர் வருகிறார் Secondly, the book of Matthew 13, 47, 48, he cast the net and he is coming to gather what is in the net. ಎರಡನೇದಾಗಿ ಮತ್ತಾಯ ಹದಿಮೂರನೇ ನಲವತ್ತೇಳು ನಲವತ್ತೆಂಟರಲ್ಲಿ ಬಲೆಯನ್ನು ಎಸೆದವನು ಅದನ್ನು ಎಳೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತಾನೆ வலையை இழுக்கும் பொழுது நல்லதும் வரும் கெட்டதும் வரும் When he drags the net, it is both good and evil will come together. ಬಲೆಯನ್ನು ಎಳೆಯುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದು ಬರುತ್ತದೆ ಕೆಟ್ಟದು ಬರುತ್ತದೆ அந்த நல்ல மீன்களை நீதிமான்கள் என்றும் கெட்டதை ஆகாதவைகள் என்று அது எரிந்து போடப்படும் என்றும் வேதவசனம் சுட்டி காட்டுகிறது Bible says the good fishers are righteous and the bad one will be cast away. ಆ ಒಳ್ಳೆ ಮೀನುಗಳು ನೀತಿವಂತರೆಂಬುದಾಗಿಯೂ ಕೆಟ್ಟವುಗಳೆಲ್ಲ ಕೆಟ್ಟ ಮೀನುಗಳೆಂಬುದು ಕೆಟ್ಟವರೆಂಬುದಾಗಿ ಎಸೆದು ಬಿಡುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ வருகை என்பது நீதிமான்களை சேர்க்கக்கூடிய ஒரு நேரம் Coming, the coming of the Lord is a time where the righteous, but the people of God will be gathered. ಕತ್ತನ ಭರಣ ಎಂದು ಹೇಳುವಾಗ ನೀತಿವಂತರನ್ನು ಕುಡಿಸುವಂತ ಒಂದು ಸಮಯವದು ஒரு ஸ்திரீயின் வயிற்றிலே பிறந்த மனிதன் சுத்தவானா இருப்பது எப்படி நீதிமானா இருப்பது எப்படி என்கிற ஒரு கேள்வி வேதத்திலே உண்டு There is a question in the Bible, a man who is born out of the womb of a mother, how he can be righteous, how he can be holy. ಸ್ತ್ರೀಯ ಗರ್ಭದಿಂದ ಜನಿಸಿದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ನೀತಿವಂತನಾಗಿ ಶುದ್ಧನಾಗಿ ಹೇಗೆ ಇರಲು ಸಾಧ್ಯ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆ ಇದೆ என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று மனிதன் அறிக்கையிடுகிறபடினால் ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவன் நீதிமானாய் இருப்பது எப்படி Because man confesses, behold, I was shapen in iniquity, in sin did my mother consume me. A man who is born out of the womb of a woman, how he can be holy? ದುಷ್ಟತ್ವದಲ್ಲಿ ನನ್ನ ತಾಯಿಯನ್ನು ಗರ್ಭ ಧರಿಸಿದನು ನಾನು ಪಾಪದಲ್ಲಿ ಜನಿಸಿದೆ ಹಾಗಿರುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮ- ಸ್ತ್ರೀಯಿಂದ ಜನಿಸಿದವನು ನೀತಿವಂತನಾಗಿರಲು ಹೇಗೆ இந்த ಸಾಧ್ಯ? மார்க்கத்துக்கு வருவதற்கு முன்பாக நீ மிருகமாக இருக்கலாம் ஒன்றுமறியாத ஒரு மூடனாக இருக்கலாம் ஆனால் இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு இந்த ஆலோசனை உன்னை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும் You might have been a beast or a fool before you came into this way, but once you have come, the truth, the, it will take you into the glory. ಈ ಲೋ ನಂಬಿಕೆಗೆ ಈ ಸತ್ಯಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೆ ಬದಲು ನೀನು ಪ್ರಾಣಿಯಾಗಿಯೂ ಅಲ್ಲದೆ ದುಷ್ಟನಾಗಿರಬಹುದು ಆದ್ರೆ ಈ ಸತ್ಯಕ್ಕೆ ಬಂದ ಮೇಲೆ ಅದು ನಿನ್ನನ್ನು ಪ್ರಭಾವಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಒಂದು ಸತ್ಯವಾಗಿದೆ எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கிலே பார்க்கும் பொழுது நான் காரியமறியாத மூடனாக இருந்தேன் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் ஆனாலும் நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலேயே கொண்டு போய் சேர்க்கிறீர் we read in the book of uh, psalm 73 verses 23 24 I was, uh, uh, I was foolish and ignorant, I was a beast before thee, nevertheless I am continually with me, you take me to the righteous place. ಕೀರ್ತನೆ ಎಪ್ಪತ್ಮೂರು ಇಪ್ಪತ್ತು ಇಪ್ಪತ್ಮೂರು ಇಪ್ಪತ್ನಾಲ್ಕರಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ಪ್ರಾಣಿ ಅಂತ ಇದ್ದೆ ನನ್ನನ್ನು ನೀನು ನಿನ್ನನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಿ ನೀನು ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಸೇರಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு நீ பாவரிக்கை செய்கிறாயே அது உன்னை நீதிமானாய் மாற்றுகிறது After you come into this way, you make confession, it it makes you righteous. ಈ ಸನ್- ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ನೀನು ಬಂದ ಮೇಲೆ ನೀನು ನಿನ್ನ ನೀತಿವಂತನಾಗಿ ನಿನ್ನ ಪಾಪದಿಂದ ಆತನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று நீ நம்புகிறாயே அது உன்னை அந்த ரத்தம் உன்னை நீதிமானாய் மாற்றுகிறது When you believe Jesus shed his blood for me, that blood makes you righteous. ಯೇಸು ನನಗಾಗಿ ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿದನೆಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತಿಲ್ಲ ಅದು ನಿನ್ನ ನೀತಿವಂತನಾಗಿ இயேசு ಮಾಡುತ್ತದೆ என்னுடைய தெய்வம் என்று விசுவாசிக்கிறாயே விசுவாசத்தினாலே நீ நீதிமானாய் மாறுகிறாய் என்று ரோமர் ஐந்து ஒன்று சொல்லுகிறது Romans 5.1 says, when you believe uh, that uh, Jesus is God, your righteousness, uh, your faith turns you righteous. ರೋಮ ಪತ್ರಿಕೆ ಐದನೇದಿಯ ಒಂದನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ನನ್ನ ನೀತಿವಂತನಾಗಿ ತಾನು ಮಾಡಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುವಾಗ ಆ ನಂಬಿಕೆ ನಿನ್ನ ನೀತಿವಂತನಾಗಿ ரோமர் மூன்று இருபத்தி நாலு சொல்லுகிறது அவருடைய கிருபையினால் ஒரு மனிதன் நீதிமானாய் மாற முடியும் Romans 3.24 it says, through his grace a man became, can become righteous. ರೋಮ ಮೂರನೇ ಇಪ್ಪತ್ತ್ ಮೂರನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಬ್ಬನ ಕೃತಿಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅವನು ನೀತಿವಂತನಾಗುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ அவர் இந்த பூமியிலே ஒரு வலையை போட்டிருக்கிறார் The Lord has cast a net in this earth. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನ ಒಂದು ಬಲೆಯನ್ನು ಎಸೆದಿದ್ದಾನೆ தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே சிந்தி அவருடைய கிறிஸ்துவின் அன்பு என்கிறதான வலையை தன்னுடைய மரணத்தின் மூலமாக இந்த பூமியிலே அவர் விரித்திருக்கிறார் ஒரு நாள் அந்த வலையை இழுப்பார் அன்றைக்கு நீதிமான்கள் மகிமையிலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் He gave his life on the cross and the, through his death of his love, he cast the net upon this earth. One day he will gather his net, the righteous will be gathered and they will shine in the uh, glo- uh, glory, gloriously in the firmament. ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿ ಆತನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಒಂದು ಬಲೆಯನ್ನು ಎಸೆದಿದ್ದಾನೆ ಆತನ ಭರಣದಲ್ಲಿ ಆ ಬಲೆಯನ್ನು ಆತನು ಎಳೆಯುವನು ಅದರಲ್ಲಿ ನೀತಿವಂತರು ಸೆಳೆಯಲ್ಪಡುವರು ஏசாயா ஐம்பத்தி ஏழு ஒன்று சொல்லுகிறது நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த மகிமையின் நாள் ஆச்சரியமான நாளாக இருக்கிறது Read in Isaiah 57, the righteous are taken up because for them that day is a glorious day. ಐವತ್ತೇಳನೇ ಏಷ್ಯಾ ಐವತ್ತೇಳನೇ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸಜ್ಜನರು ಎತ್ತಲ್ಪಡುತ್ತಾರೆ ಅದು ಅವರಿಗೆ ಪ್ರಭಾವದ ದಿನ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ சரியான அறிக்கை உன்னை நீதிமானாய் மாற்றுகிறது இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது நீ நீதிமானாய் மாறுகிறாய் அவருடைய கிருபையை நீ சார்ந்து கொள்ளும் பொழுது நீ நீதிமானாய் மாறுகிறாய் இயேசுவே நீ விசுவாசிக்கும் பொழுது உனக்கு நீதிமான்களுடைய அந்த மேன்மையான அனுபவம் உனக்கு கிடைக்கிறது A true confession and when you are washed by the blood of God, when you believe that Jesus is God, that faith you have upon God, it will turn you into a righteous person. ನಿಜವಾದ ಅರಿಕೆಯು ಕರ್ತನಾದ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವು ಆತನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ನಂಬಿಕೆಯಾದ ನಿನ್ನನ್ನು ಆ ಅರಿಕೆಗಳು ನಿನ್ನನ್ನು ನಿಜವಾದ ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ ஆனால் இப்படி நீதிமான்கள் இழுத்து கரை சேரும் பொழுது இன்னொரு கூட்டத்தாரும் இழுத்து அவர்கள் நியாய தீர்ப்புக்குள்ளே போகிறார்கள் ஆகாதவர்களாக கெட்டவைகளாக நியாய தீர்ப்புக்கு போகக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது When the righteous are gathered in this manner, there is another group, the bad, the evil one, they are also gathered, but they are sent to judgment. ನೀತಿವಂತರು ಹೀಗೆ ಅವರು ಸೆರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಸೇರಿಸಲ್ಪಡುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕೆಟ್ಟವರು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಆ ನಾ- ನಾಶನಕ್ಕೆ ತಬ್ಬಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಗುಂಪಿನವರಿದ್ದಾರೆ பொல்லாதவர்களை பிரித்து அக்னிக்குள்ளே தள்ளுகிறார் The evil, the bad ones are uh, separated and they were ca- they are cast into fire. ಕೆಟ್ಟವರನ್ನು ಬೇರೆ ಮಾಡಿ ಅವರನ್ನು ಬೆಂಕಿ ಗೊಂಡ್- ಗಂಡದಲ್ಲಿ சபைக்குள்ளே ಹಾಕುತ್ತಾರೆ. வந்தும் கிறிஸ்துவின் அன்பினாலே இழுக்கப்பட்டும் இந்த சபைக்குள்ளே சபையாகிய வலைக்குள்ளே சிக்கிக் கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றாவிட்டால் ஆகாதவர்களாக போக விடுவீர்கள் After coming into this church, when you are drawn by the love of God, but still if you are- have not changed, you will become into, the, you will join the group which will be cast away. ನೀವು ಕ- ದೇವರ ಪ್ರೀತಿಯಿಂದ ಸೆಳೆಯಲ್ಪಟ್ಟು ಬಲೆಯೊಳಗೆ ಬಂದು ಈ ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದ ನಂತರವೂ ಸಹ ನೀವು ಕೆಟ್ಟವರಾಗಿ ಆಗಿರುವುದಾದ್ರೆ ನೀವು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ತಳ್ಳಲ್ಪಡುವಿರಿ ஆதியாகமம் பதிமூன்று பதிமூன்று சொல்லுகிறது அந்த சோதோமின் ஜனம் பொல்லாதவர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு கடைசி நாட்கள் சோதோமின் நாட்கள் ஆண்கள் ஆண்களை மணக்கிற காலங்களும் பெண்கள் பெண்களை விவாகம் செய்கிற ஒரு காலம் இவர்கள் தான் சபைக்குள்ளே இருந்தும் அந்த வாழ்க்கைக்கு இடம் கொடுத்திருந்தால் இவர்கள் ஆகாதவர்களாக நியாய தீர்ப்புக்கு தள்ளப்படுவார்கள் When we read in Genesis it says the men of Sodom were wicked and sinners. Today we see such wickedness in the world. Men they marry, uh, man marry another man, woman she marries another woman. These are the people, if they are here, when they hear the word of God, if they change, they can be changed, they will change their life. ಆದಿಕಾಂಡ ಹದಿಮೂರು ಹದಿಮೂರರಲ್ಲಿ ಆ ರೀತಿಯ ಜ- ಸೋದೋಮನ ಜನರು ಅವರು ದ- ಕೆಟ್ಟವರಾಗಿ ಪಾಪ ಭರಿತರಾಗಿದ್ದರು ಇವತ್ತು ಸಹ ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಕೆಟ್ಟ ಲೋಕದಲ್ಲಿದ್ದೇವೆ ಗಂಡಸರು ಗಂಡಸರನ್ನು ಹೆಣ್ಣು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನು ಮದುವೆ ಮಾಡುವ ಕಾಲದಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಇಂದ ಅಶುದ್ಧಗಳಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ಬೇಡವೆಂದು ತೆರೆ ತಿರಸ್ಕಾರ ಮಾಡಲ್ಪಡುವಂತವರಾಗಿರುವಿರಿ வருகை என்பது நீங்கள் சுலபமா இருக்கும் என்று எண்ண வேண்டாம் The coming of the Lord, don't think it will be a very easy one. ಬರೋಣ ಎಂಬುದು ಸುಲಭವಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಬಾರದು இந்தியாவில் சில முக்கியமான கேஸ்களுக்கெல்லாம் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது For some cases, eh, for important cases in India, they are reserved. ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಕೆಲವು ಕೇಸ್ಗಳು ಹಾಗೆ ಸಿದ್ಧವಾಗಿದೆ அதுபோல வருகை அது தீர்ப்பு நிறைத்து வைத்திருக்கிறார் காரணம் சபையில உள்ள வெளியில் வெளியில உள்ள ஜனங்கள் மனம் திரும்புகிறது மாத்திரமல்ல சபையில் உள்ளவர்களும் மனம் திரும்ப வேண்டும் And similarly, the day of the Lord is reserved, the judgment is reserved. It is not only for the unbelievers to repent, but even people in the church to repent. ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿಯೂ ಸಹ ದೇವರು ಕೆಲವು ನ್ಯಾಯವಿಧಿಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಸಭೆಯ ಹೊರಗಿರುವವರು ಮಾನಸಾಂತರ ಪಡಬೇಕು ಸಭೆಯ ಒಳಗಿರುವವರು ಸಹ ಅವರು ಮಾನಸಾಂತರ ಪಡಬೇಕು தாமதம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறது அவர் நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது The word of God says he is slacking because he is having long suffering to us word. ಆತನು ತಡ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳು ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ ನಮ್ಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮಗಾಗಿ ಆತನು ತಡ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂದು ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ அடுத்ததாக மத்திய பதினெட்டாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Next we see it in Matthew 18, ಮತ್ತಾಯ ಹದಿನೆಂಟನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று வசனங்களை பார்க்கும் பொழுது verses 32 and 33. ಮೂವತ್ತೆರಡು ಮೂವತ್ತ್ ಮೂರನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இருந்து அவர் கணக்கு கேட்க வருகிறார் கணக்கு பார்க்க வருகிறார் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது From verses 23 onwards, it is written that he comes to take the account. ಇಪ್ಪತ್ತ್ ಮೂರನೇ ವಾಕ್ಯದಿಂದಲೇ ಆತನು ಲೆಕ್ಕವನ್ನು ತೋರಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಲೆಕ್ಕ ಕೇಳಲು ಬರುತ್ತಾನೆ ಎಂದು ಬರೆದಿದೆ மூன்று காரியங்களுக்காக கணக்கு கேட்கப்படுகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் He, the, the account will be asked for three things. You can make a note of it. ಮೂರು ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಲೆಕ್ಕವು ಕೇಳಿಸಲ್ಪಡುತ್ತದೆ ನೀವು ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ இந்த கணக்கை சரிபார்க்காத ஊழியனும் சரி விசுவாசியும் சரி Whether it is a, மகிமையிலே அவன் பிரவேசிக்க இயலாது whether it is a worker of God or a believer, if they don't give this account, he cannot enter into the glory. ಈ ಲೆಕ್ಕವನ್ನು ಒಪ್ಪಿಸದೆ ಹೋಗುವುದಾದ್ರೆ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ದರು ಸೇವಕರಾಗಿದ್ದರು ಅವರು ಪ್ರಭಾವದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ஒருவனுக்கு மன்னிக்கப்படுகிறது For one man, it, is, it was forgiven, ಒಬ್ಬನಿಗೆ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿತು அவன் போய் மற்றவனுக்கு மன்னிக்க வேண்டிய தருணத்தில் அவன் மன்னிக்கவில்லை and he did not forgive the other one at the time when he has to be forgiven. ಆತನು ಕ್ಷಮಿಸಬೇಕಾದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬನನ್ನು ಕ್ಷಮಿಸಲಿಲ್ಲ அந்த மன்னிப்பு கேன்சல் செய்யப்பட்டு நியாய தீர்ப்புக்குள்ளே அவன் தள்ளப்படுகிறான் This forgiveness was taken away from him, from him and he was cast into judgment. ಆತನ ಕ್ಷಮಾಪಣೆಯು ನೀಗಿಸಲ್ಪಟ್ಟು ಆತನು ನ್ಯಾಯವಿಧಿಗೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ முதலாவது உன்னுடைய மன்னிப்பின் ஜீவியத்திற்கு தேவன் கணக்கு கேட்க போகிறார் First, the Lord is going to give uh, us account of the life of forgiveness in you. ಮೊದಲನೇದಾಗಿ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀನು ಕ್ಷಮಾಪಣೆಯ ಜೀವಿತವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಲೆಕ್ಕ ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் Lord has forgiven our sins. ದೇವರು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ ஒன்றல்ல இரண்டல்ல கோடிக்கணக்கான பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ஆக்கினைகளை எல்லாம் அவர் அகற்றுகிறார் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது Bible says it is not one or ten, but crores of sins that we have committed. The Lord has forgiven our transgressions. The Lord has removed all the indignation that should come upon us. The Lord has healed all our sicknesses. ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಒಂದೋ ಎರಡಲ್ಲ ಕೋಟ್ಯಾಂತರ ಪಾಪಿಗಳನ್ನು ಆತ ನಮಗಾಗಿ ಶ್ರಮಿಸಿ ನಮ್ಮ ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡಿ ನಮಗೆ ಬರಬೇಕಾದ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ತಪ್ಪಿಸಿದನೆಂದು ವೇದ ಹೇಳುತ್ತದೆ என்ன தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம அறிக்கை செஞ்சு அறிக்கை செஞ்சு கம்யூனியன்ல பங்கெடுத்துக்கிட்டே இருக்கிறோம் We have a faith, we have a belief that whatever sin we commit, when we confess, the Lord forgives us, and therefore we confess, keep confessing, and we take part in the Lord's table. ನಾವು ಏನು ಅರಿಕೆ ಮಾಡಿದರೂ ಕರ್ತ ನಮಗೆ ಶ್ರಮಿಸುತ್ತಾನೆ ಶ್ರಮಿಸುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ಹಾಗೆ ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡು ಆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಆ ರಾತ್ರಿ ಭೋಜನ ಪಾಲ್ಗೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ ஆண்டவர் உன்னுடைய பாவத்துக்கு மன்னித்ததுக்கு கணக்கு கேட்க போகிறது இல்ல நீ எத்தனை பேருக்கு மன்னித்தாய் மன்னிக்க முடிந்தது இதற்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும் The Lord is not going to ask the account of how many sins God has forgiven you, but God is going to ask you how many for people you have forgiven and how many times you were able to forgive others. ನಿನಗೆ ದೇವರು ಎಷ್ಟು ಪಾಪಗಳನ್ನು ಶ್ರಮಿಸಿದ್ದಾನೆ ಎಂದು ಲೆಕ್ಕ ಕೇಳಲು ಬರುವುದಿಲ್ಲ ನೀನು ಬೇರೆಯವರಿಗೆ ಎಷ್ಟೊಂದು ಪಾಪಗಳನ್ನು ಶ್ರಮಿಸಿದ್ಯಾ ಎಂದು ಲೆಕ್ಕ ಕೇಳಲು ಬರುತ್ತಾನೆ தன்னுடைய சொந்த மனைவியை உன்னால் மன்னிக்க முடிகிறதா Are you able to forgive your own wife? ನಿನ್ನ ಸ್ವಂತ ಹೆಂಡತಿಯನ್ನು உன்னுடைய சொந்த ಶ್ರಮಿಸಲಾಗುತ್ತಿದೆಯೋ புருஷனை உன்னால் மன்னிக்க முடிகிறதா Are you able to forgive your own husband? ನಿನ್ನ ಸ್ವಂತ ಗಂಡನನ್ನು ಶ್ರಮಿಸಲಾಗುತ್ತಿದೆಯೋ வயோதிபத்தில் சில தவறுகளை செய்கிறதான உன்னுடைய பெற்றோரை உன்னால் மன்னிக்க முடிகிறதா Are you able to forgive your parents at their old age? ವಯಸ್ಸಾದ ನಿನ್ನ ಹೆತ್ತವರು ಮತ್ತು ಕೆಲವು ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡುವ ಶ್ರಮಿಸಲಾಗುತ್ತಿದೆಯೋ மன்னிக்கும் சக்தி உனக்குள்ளே இருக்குமானால் ஏன் டைவர்ஸ் நீ கேட்கிறாய் If you have the truth of forgiveness in you, why are you asking for divorce? ಕ್ಷಮಾಪಣೆಯ ಸತ್ಯವು ನಿನ್ನಲ್ಲಿರುವಾಗ ನೀನು ಏಕೆ ಅವರ ವಿವಾಹ ರದ್ದನ್ನು ಕೇಳುತ್ತೀಯೋ உன்னுடைய அன்பினாலே மன்னிக்க முடியாததினால் கிறிஸ்துவின் அன்பை உனக்குள்ளே ஊற்றி சகலத்தையும் மன்னிக்க தாங்க சகிக்க உனக்கு கிருபை தருகிறாரே அதை நீ எந்த விதத்திலே உபயோகப்படுத்துகிறாய் As you cannot forgive with your own love, the Lord has given His love. He poured His love in your heart and He helps you to forgive others. Using having that love in you, how many f- people you are forgiving in your ನಿನ್ನ life? ಸ್ವಂತ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾನು ಬೇರೆಯವರು ಕ್ಷಮಿಸಲಾಗದೇ ಇರುವುದರಿಂದಲೇ ದೇವರು ತನ್ನ ಪ್ರೀತಿ ರಸವನ್ನು ನಿನ್ನಲ್ಲಿ ಸುರಿಸಿ ನೀನು ಬೇರೆಯವರಿಗೆ ಕ್ಷಮಿಸಬೇಕಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ನೀನು ಶ್ರಮಿಸುತ್ತಿದೆಯೋ ஆண்டவர் வர்றாரு வர்றாருன்னா உடனே நீங்க உடனே கை தட்டிடுவீங்க டப்ப டப்பன்னு ஆவியில நிறைஞ்சிருவீங்க ஆனா ஆண்டவர் வரும்பொழுது கேட்பாரு நான் உனக்கு கிருபை கொடுத்தனே உன் பாவத்தெல்லாம் மன்னித்தனே உன்னுடைய தாயை உன்னால் மன்னிக்க முடிந்ததா உன்னுடைய புருஷனை உன்னால் மன்னிக்க முடிந்ததா அந்த கேள்வியில நீ அடிபட்டுட்டேனா வருகை உனக்கு சாபமாய் மாறும் when we say the lord is coming you will clap your hands you will rejoice and you will get filled in the spirit god has given you his grace god has given you love to forgive others on the day of his coming, the Lord will ask you, were you able to forgive your wife? Were you able to forgive your husband or parents? If you were not able to answer that question, then that day will be a judgment for you. ಕರ್ತನು ಬರ್ತಾನೆ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಶಬ್ದ ಮಾಡಿ ಧುಮುಕಾಡುತ್ತೀರಿ ಆದರೆ ಕತ್ತು ನಿಮಗೆ ಕೆಪರೇಟ್ ಬರುವಂತ ದಿನದಲ್ಲಿ ನಿನ್ನ ತಾಯಿಯನ್ನು ಶ್ರಮಿಸಲಾಯಿತು ನಿನಗೆ ಕ್ಷಮಾಪಣೆ ಮಾಡಿದನೆ ಎನ್ನಲ್ಲ ನೀನು ಬೇರೆಯವ್ರನ್ನು ಕ್ಷಮಿಸಿದೆ ಎಂದು ಕೇಳುವಾಗ ನೀನು ಅದಕ್ಕೆ ಪ್ರಶ್ನೆ ಏನು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ ಕಠಿಣ ಮನವಿ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು நான் உனக்கு வேறு விவாகம் செய்து வைத்து விடுகிறேன் கட்டின புருஷனை விட்டு விட்டு வா வேறு ஒருவனை நான் உனக்கு விவாகம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி நீங்கள் வருகை எதிர்பார்க்க முடியும் The leave your married husband, come and I will marry you. Such people, how you can expect at the coming of the Lord? ನೀವು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡಂತ ಗಂಡನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾ ಮದುವೆ ಮಾಡಿದ ಹೆಂಡತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಬೇರೆಯವರಿಗೆ ಹೇಳುವಂತವರು ಕರ್ತನ ಭರಣಕ್ಕೆ ನೀವು ಹೇಗೆ ಸಿದ್ಧರಾಗಲು ಸಾಧ್ಯ மத்திய பதினெட்டு இருபத்தி ஒண்ணுல ஒருத்தன் கேட்கிறான் ஆண்டவரே எனக்கு விரோதமாய் ஒருவன் குற்றம் செய்து கொண்டு வந்தால் நான் எத்தனை தரம் தான் மன்னிப்பது ஏழு தரமோ என்று கேட்கிறான் இயேசு சொன்னார் ஏழு தரம் அல்ல ஏழு எழுபது தரம் நீ அவனை மன்னிக்க வேண்டும் என்று அது வேறு யாரும் இல்ல பேதருவும் அந்த அந்திரேயாவும் தான் அண்ணனும் தம்பியும் தான் In uh, the book of Matthew, uh, Matthew 18, 21, we read that a person asked, Lord, if my brother sinned against me, how many times I should forgive? Is it still seven times? Jesus answered, not seven times, but until 70, seven, 70 times. It is none other Peter and his brother. ಮತ್ತಾಯ ಹದಿನೆಂಟನೇ ಇಪ್ಪತ್ತೊಂದನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಬಂದು ಅವರು ಆತನ ಬಳಿ ನನ್ನ ಸಹೋದರಿಗೆ ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ಆತನಿಗೆ ಎಷ್ಟು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ ಏಳು ಸಾರಿಯೋ ಎಂದು ಏಳಲ್ಲ ಎಪ್ಪತ್ತು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಬೇಕು ಅದು உனக்கு விரோதமாய் எழுப்பினவர்களை ಪೇತ್ರನ நீ மன்னித்திருக்கிறாயா Have you forgiven those who have risen against you? ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದವರಿಗೆ ನೀನು ಕ್ಷಮಾ ಕ್ಷಮಿಸಿದ್ಯೋ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்களை கொன்று விட்டார்கள் IS, IS terrorists, they killed a group of Christians. ಐ ಎಸ್ ಅವರು ಆ, ಒಂದು ಗುಂಪು ஐஎஸ் தீவிர ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் சில கிறிஸ்தவர்களை கொன்றார்கள் ಕೆಲವು ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಈ ಆ, ಉಗ್ರವಾದಿಗಳು ಅವರು ಕೊಂದು ಬಿಟ್ಟು ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಕೊಂದು ಬಿಟ್ಟರು அவருடைய ரத்தம் அந்த கடலிலே சங்க அது கலந்து விட்டது The blood of those slain people, it, go, it reached the sea. ಆ ರಕ್ತವಾದ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬೆರೆಸಿ ಬಿಟ್ಟಿತು அதுல கொல்லப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுடைய தாய் இடத்துல போய் கேக்குறாங்க இப்படி உங்க பிள்ளைய கொண்டுட்டாங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அறியாமல் செய்து விட்டார்கள் பாவம் தெரியாம செஞ்சுட்டாங்க என் பிள்ளைய கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க They asked the mother of one person who was killed in that uh, by the terrorists. She answered, because of ignorance they have done it. They did it without knowing. ಹೀಗೆ ಕೊಂದು ಬಿಟ್ಟ ಒಬ್ಬನ ತಾಯಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು ಕೇಳುತ್ತಾರೆ ಅವರನ್ನು ಹೀಗೆ ಮಾಡಿದರಲ್ಲ ನೀನ್ ಏನ್ ಹೇಳ್ತೀಯ ಎಂದು ಕೇಳಿದಾಗ ಅವರು ತಿಳಿಯದೆ ಮಾಡಿಬಿಟ್ಟರಲ್ಲೂ நம்ம ಎಂಬುದಾಗಿ எத்தனை பேர் மன்னிக்கிறோம் பெரியமானே மன்னிப்புக்கு ஒரு கணக்கு இருக்கிறது Beloved, how many of us we forgive? There is a count for forgiveness. ನಾವು ಎಷ್ಟು ಸಾರಿ ಶ್ರಮಿಸುತ್ತೇವೆ ಆ ಶ್ರಮಿಸುವುದಕ್ಕೆ ಒಂದು ಲೆಕ್ಕವಿದೆ அதுக்குள்ள மறைந்திருந்த இன்னொன்று என்னன்னா கடன் There was another thing hidden in there is debt. ಅದರಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಮರೆಯಾಗಿರುವಂತ கடனை ಏನಂದ್ರೆ மன்னித்தல் Uh, forgiving the debt. கடன் வாங்கிட்டு நம்முடைய விசுவாசிகள் ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க இயேசுவின் வருகை லேட் ஆகும் நம்ம சீக்கிரமா கட்டிடலாம் இவங்க சொல்றாங்க நாங்க கட்டலைன்னா அவன் வீட்டை எடுத்துக்கிடட்டும் காரை எடுத்துக்கிடட்டும் அப்படின்லாம் இவங்கள ஒரு முடிவு எடுத்து ஃபைனல் பண்ணிட்டு இவங்க பாட்டுக்கு uh, கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க கடன் ஃபார்ம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பைலட் தூக்கிட்டு வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்கிறான் Uh, today our believers, they borrow money, they go into debt and they consider that Jesus will come a little late. It will take time so I can repay. Even if I don't repay, let him come and uh, confiscate my house and my vehicles. Uh, it doesn't matter. It has now reached the bundles of papers because of the loan and the money they have borrowed. ಇವತ್ತು ಸಾಲ ತೆಗೆದುಕೊಂಡು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಾಲಗಾರರು ವ- ಇವಾಗ ಕ- ಕರ್ತನು ಇನ್ನೂ ನಿಧಾನವಾಗಿ ಬರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಸಾಲಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲೇ ಇರುತ್ತಾರೆ ಅವರು ಸಾಲಗಾರರು ಬಂದು ಬೇಕಾದರೆ ನನ್ನ ಕಾರನ್ನು ಮನೆಯನ್ನು ಅವರು ಆ, ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಈ ಸಾಲದ ಪತ್ರಗಳು ಸೇರಿಕೊಂಡೇ ಇದೆ வெளியே நிக்கிற கார்ல எவ்வளவு லோன்ல நிக்குன்னு தெரியாது I don't know the cars which are parked, how many of those cars are bought in ஆனா loan. எல்லாரும் வருகையில போறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படியே வருகையில போயிட்டு இருக்கும்போது கார் இயேசு வந்துட்டாருன்னா இப்படி இந்த காரை விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க But all of them are ready to go in the coming. If Jesus comes, they will leave the அப்படியா? car behind and they go. ಹೊರಗಿರುವಂತ ಕಾರುಗಳೆಲ್ಲ ಹೀಗೆ ಲಾ- ಎಷ್ಟು ಲೋನ್ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಆ ಭರಣವು ಬರ ಆಗುವುದಾದ್ರೆ ಕಾರೆಲ್ಲ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಹಾರಿ திடீரென்று ಹೋಗುತ್ತಾರೆ திடீரென்று வருகை வந்துவிடும் நான் போய்விடுவேன்னு சொல்லுங்க உனக்கு லோன் கொடுத்துட்டான்னா சக்சஸ் தான் Uh, suddenly the Lord will come and I will go. If they uh, approve your loan, then it will be a success to you. ಕರ್ತನು ಬಂದರೆ ನಾನು ಹೀಗೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೇನೆ ಎಂದು ನೀವು ಹೇಳಿದ ನಂತರ ಅವನು ಲೋನ್ ಕೊಡುವುದಾದ್ರೆ ನಿಮಗೆ ಸಕ್ಸಸ್ கடன் வாங்காம வாழ்கிறதுக்கு அவனுக்கு விசுவாசம் இல்ல ஆனா கடனை அடைக்கலாங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்கு இருக்கிறது You don't have a faith that I can live without borrowing money, but you have a faith that I can repay my debt. ಸಾಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ ಜೀವಿಸಲು ಅವರಿಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ ಆದರೆ ಸಾಲವನ್ನು ತೀರಿಸುತ್ತೇನೆ ಎಂಬಂತ ನಂಬಿಕೆ ಅವರಿಗಿದೆ நான் இந்த கடன் எல்லாம் நான் நிப்பாட்டிடுறேன் நீங்க எல்லாம் சீக்கிரம் அடைச்சிருவீங்கன்னு விசுவாசிக்கிறேன் I will stop uh, talking about this debt. I hope that you will repay those things very quickly. ನೀವು ಬೇಗನೆ ಇವುಗಳೆಲ್ಲ ತೀರಿಸಿ ಬಿಡುತ್ತೀರಿ ಆದ್ರಿಂದ ನಾನು ಈ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ನಿಲ್ಲಿಸುತ್ತೇನೆ வாங்கின கடனை ஒரு விசுவாசி திருப்பி அடைக்காவிட்டால் பைபிள் அவனை சொல்லுகிறது துன்மார்க்கன் தான் வாங்கினதை திருப்பி கொடுக்காதிருக்கிறான் The Bible says if a person has, if a believer uh, taken uh, money or borrowed money, if he did not repay, it says that he is wicked and he did not repay it. ಸಾಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದನ್ನು ಹಿಂತಿರುಗಿ ಕೊಡದೆ ಹೋಗುವುದಾದ್ರೆ ಆತನು ದುಷ್ಟನೆಂಬುದಾಗಿ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ இந்த கன்வென்ஷனுடைய கடைசி நாள் கூட்டத்தோடு கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள் And by the end of this uh, day of this convention, come out of all your problems related to your debt. ಈ ಕನ್ವೆನ್ಷನ್ ಕೊನೆಯ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಾಲಗಳಿಂದ ನೀವು ಹೊರಗೆ ಬನ್ನಿರಿ நாம் எல்லாருக்கும் இன்னொரு கடன் இருக்கிறது நான் பல- அதுக்குள்ள நான் போக விரும்பல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் நாம் சுவிசேஷம் அறிவிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் We- அந்த கடனையும் அடைச்சாதான் நாம மேல போக முடியும் We all have another debt. I don't want to go into the detail of it, but I quickly say one word about it. We all are indebtors to the gospel. Only if we repay that when we preach gospel, we can go when the Lord comes. ನಾವೆಲ್ಲರೂ ಇನ್ನೊಂದು ಸಾಲವನ್ನು ನಾವು ತೀರಿಸಬೇಕಾಗಿದ್ದೇವೆ ನಾವು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿ ಆ ಸಾಲವನ್ನು ತೀರಿಸಿದ್ರೆ ಮಾತ್ರ ಆತನ ಭರಣಕ್ಕೆ ಹೋಗಲಾದ ஒவ்வொரு விசுவாசியின் மேலும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு கடன் இருக்கிறது Uh, up- upon every believer, the debt is there to preach the gospel. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯ ಮೇಲೆಯೂ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವಂತಹ ಒಂದು ಹಂಗಿನಲ್ಲಿದ್ದಾನೆ ரோமர் முதலாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்களை பார்க்கும் பொழுது நான் சு- கிரேக்கருக்கும் யூதருக்கும் மூ- மூடருக்கும் நான் சுவிசேஷம் அறிவிக்க கடனாளியாய் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் When we read in Romans chapter 1 verses 13, 14, 15, I am indebted to preach the gospel for, ನಾನು ರೋಮ ಪತ್ರಿಕೆ ಒಂದನೇ ಹದಿಮೂರನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲ ರೀತಿಯಾದ ಆ, ಜನರಿಗೂ ಗ್ರೇಕರಿಗೂ ಆ, ಜ್ಞಾನಿಗಳಿಗೂ ಮೂಢರಿಗೂ ನಾನು ಆ, ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವಂತ ಹಂಗಿನಲ್ಲಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ அடுத்து நீ கணக்கு கொடுக்க வேண்டியது என்று Next, what you need to give account of ಅದಕ್ಕೆ ಇನ್ನು ನೀನು ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು மத்திய இருபத்தி ஐந்து பத்தொன்பதை நாம் பார்க்கும் பொழுது when we turn to Matthew 25 verse 19. ಮತ್ತ ಇಪ್ಪತ್ತೈದು ಹತ್ತೊಂಬತ್ತರಲ್ಲಿ ಓದುವಾಗ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது What is mentioned here? ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ அந்த எஜமான் கணக்கு கேட்க திரும்பி வருகிறான் The master is coming to ask account of ಯಜಮಾನನು ಲೆಕ್ಕ ಕೇಳಲು ಬರುತ್ತಿದ್ದಾನೆ எந்த கணக்கு கேட்கிறான் கொடுத்த தாளந்துக்கு கணக்கு கேட்க போகிறார் He is going to ask the account of the talents he has given. ತಾನು ಕೊಟ್ಟಂತ ತಲಾಂತಿಗೆ ಆತನು ಲೆಕ್ಕ ಕೇಳಲು தேவன் ಬರುತ್ತಾನೆ. ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அபிஷேகத்தோடு இணைந்து சில தாளந்துகளை கொடுக்கிறார் For everyone, for the spiritual growth, along with the anointing, the Lord is giving certain talents. ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಆತ್ಮಿಕ ಬೆಳವಣಿಗೆಗಾಗಿ ಅವರಿಗೆ ಅಭಿಷೇಕದೊಂದಿಗೆ ಒಂದೊಂದು ತಲಾಂತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ஒன்னு குறைந்தர் பனிரெண்டு ஏழுல பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்படுகிறது ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதத்துல அபிஷேகத்தோடு சேர்ந்து ஒரு கிஃப்ட் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது We read in the book of 1 Corinthians 12, 7, the manifestation of the Spirit is given to every man, to the prophet with it. The, so it is given for the spiritual growth for every man. ಒಂದು ಒಂದು ಕೊರಿಂತಿಯದವರಿಗೆ ಹನ್ನೆರಡು ಏಳರಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತೋರಿ ಬರುವ ದೇವರ ಆತ್ಮನ ವರಗಳು ಸರ್ವರಿಗೂ ಪ್ರಯೋಜನವಾಗುವುದಕ್ಕಾಗಿ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ ஆண்டவர் உனக்கு அபிஷேகத்தோடு ஒரு வரத்தை கொடுத்திருப்பார் நீ அதை கண்டுபிடிக்க வேண்டும் The Lord would have given you a talent along with the anointing. You should find it. ಅಭಿಷೇಕದೊಂದಿಗೆ ದೇವ ನನಗೆ ಒಂದು ವರವನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಾನೆ ಆ ತಾಲಂತ ನೀನು ಕಂಡುಹಿಡಿಯಬೇಕು அபிஷேகம் பெற்றவன் ஒரு கிஃப்டட் பர்சனை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது The anointed child of God need not go in search of a gifted person. ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿರುವವನು ಒಂದು ವರ ಹೊಂದಿದವನು ಹುಡುಕಿಕೊಂಡು உனக்குள்ளேயே ಹೋಗಬೇಕಾಗಿಲ್ಲ ஒரு கிஃப்ட் இருக்கு நீ அதை ஆபரேட் பண்ணி பழகணும் There is a gift in you and you should learn to practice, you should practice to use it. ನಿನ್ನಲ್ಲಿ ಒಂದು ವರವಿದೆ ಆ ವರವನ್ನು ಕಂಡುಹಿಡಿದು ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಲು ಪಳಗಬೇಕು. அபிஷேகத்தோடு ஒருவேளை உனக்கு ஜெப வரம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் Maybe along with the anointing, a pr- a gift of prayer would have been given to you. ಅಭಿಷೇಕದೊಂದಿಗೆ ನಿನಗೆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನಾ ವರ தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் Or maybe a vision. ದರ್ಶನವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ தீர்க்கதரிசியாய் கத்தருனை மாற்றி இருக்கலாம் Or maybe God would have made you a prophet. ಪ್ರವಾದಿಯಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಮಾಡಿ பிசாசுகளை துரத்துக்கூடிய வரம் கொடுத்திருக்கலாம் Or God would have given you a talent to, to cast out the demons. ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸುವ ವರ ಕೊಟ್ಟಿರಬಹುದು வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கும் வரம் கொடுத்திருக்கலாம் Or a gift to heal the sick people. ರೋಗಿಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವ ವರ ஒரு ಕೊಟ್ಟಿರಬಹುದು ஆத்ம பாரத்தை உன் உள்ளத்தில் வைத்திருக்கலாம் Or God would have put, kept, you put a burden of soul in your heart. ಆತ್ಮಗಳನ್ನು ಕುರಿತಾದ ಭಾರವು ನಿನ್ನಲ್ಲಿ ஒரு ಇಟ್ಟಿರಬಹುದು சுவிசேஷகனுடைய ஆவியை உனக்குள் கொடுத்திருக்கலாம் Maybe the spirit, uh, spirit of an evangelist the Lord would have given in you. ಸುವಾರ್ತಕನ ಆತ್ಮವು ನಿನ್ನಲ್ಲಿ ದೇವರಿಟ್ಟಿರಬಹುದು உனக்குள்ளே ஒரு ஊழியத்தின் ஆவி வந்திருக்கும் Maybe the spirit of ministry the Lord would have given. ಸೇವೆಯ ಒಂದು ಆತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ ಬಂದಿರುತ್ತದೆ ஆனால் இந்த தாளந்துகளுக்கு ஒரு நாள் கணக்கு கேட்பார் அன்றைக்கு நான் என்றைக்கோ தீர்க்க தரிசனம் சொன்னேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னால நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன் நீ சொன்னீன்னா தேவன் உனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் வரத்துக்கு கணக்கு கேட்கும் பொழுது அது உனக்கு நியாய தீர்ப்பாய் மாறி விடுகிறது The Lord will ask account of all these things. If you tell that I used to prophesy 40 years ago, then when the Lord is asking account of it, it will be a judgment to you. ಕರ್ತನು ನಿನಗೆ ಇವುಗಳೆಲ್ಲ ಕುರಿತಾಗಿ ಲೆಕ್ಕ ಕೇಳುವಾಗ ನಾನು ನಲವತ್ತು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಾನು ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದನ್ನು ಕುರಿತು ನೀನು ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು தேவன் உனக்கு கொடுத்த வரத்தை குறித்து நீ அசதியாயிராதே Don't be slack concerning the talent what God has given you. ಕರ್ತನು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ವರವನ್ನು ಕುರಿತಾಗಿ இந்த மாலை வேலை உன்னுடைய வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது This evening, the counsel is given to you to stir your, uh, to kindle and stir your gift. ಈ ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ವರವುಗಳನ್ನು ನೀನು ಉಜ್ಜೀವಿಸಬೇಕಾಗಿ ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು. துரோகிகளாகிய மனிதர்களுக்கு அவர் வளங்களை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது It is given, it is, it is written, the Lord has given talents for the, the transgressors. ದ್ರೋಹಿಗಳಿಗೆ ದೇವರು ವರಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ தேவன் உனக்கு கொடுத்த கிருபையை அந்த வரங்களை அந்த தாளந்துகளை நீ உலகத்திற்காய் பயன்படுத்துகிறாயா ஊழியத்துக்காக பயன்படுத்துகிறாயா உன்னுடைய செல்ஃபுக்காக நீ பயன்படுத்துகிறாயா The grace, the, the, the talent, the gift God has given you, are you using it for the world or for God or for your own self? ನೀನು ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ಕೃಪಾವರಗಳನ್ನು ನಿನಗಾಗಿಯೂ ಸಭೆಗಾಗಿಯೂ ಅಲ್ಲದರೆ ಲೋಕಕ್ಕಾಗಿ ಉಪಯೋಗಿಸುತ್ತಿದೆಯೋ இன்றைக்கு நீங்கள் இந்த வரங்களுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் Uh, today you need to give account for your gift. ಈ ವರಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸಬೇಕು எரேமியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி Jeremiah was a great prophet. ಎರೆಮೀನು ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ எரேமியா இருபத்தி ஐந்து மூன்றுல சொல்லுகிறான் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக நான் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிறேன் என்று In 25.3 he says that for the past 23 years I have been prophesying. ಈ ಎರೆಮಿಯ ಇಪ್ಪತ್ತು ಐದು ಮೂರರಲ್ಲಿ ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ ನಾನು ಕಳೆದ ಇಪ್ಪತ್ತೈದು ವರ್ಷಗಳಿಂದ ಪ್ರವಾದನೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ஆனால் இருபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல வரும்பொழுது இனிமே தீர்க்க தரிசனமே சொல்ல மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்ததாக சொல்லுகிறான் But in 20 verse 9 we read that he said, I have taken a decision that no more I will prophesy. ಆದರೆ ಇಪ್ಪತ್ತನೇ ಅಧ್ಯಾಯ ಒಂಬತ್ತನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನು ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತಾನೆ ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಪ್ರವಾದನೆಯೇ ಹೇಳುವುದಿಲ್ಲ நீ தீர்க்க தரிசனம் சொல்ல உனக்கு தரிசனம் இருந்தும் வெளிப்படுத்தல் இருந்தும் கத்தர் உன்னோடு பேசியும் நீ தீர்க்க தரிசனத்தை அடக்கி வைத்தாயானால் அந்த வார்த்தை உனக்குள்ளே அடக்கி இருந்து அது எலும்புகளுக்குள்ளே அக்னியாய் மாறி உன்னுடைய எலும்புகளை உணரப் போய் செய்து உன்னை ஒரு வியாதியஸ்தனாய் மாற்றி விடுகிறது ஆனபடியால் தான் அநேக ஆவிக்குரிய ஜனங்கள் கிப்டட் பர்சன்லாம் இன்னைக்கு வியாதி உள்ளவர்களாய் வரங்களை பயன்படுத்தாமல் வியாதி உள்ளவர்களாய் மாறி இருக்கிறீர்கள் Despite the Lord has given you vision, the word to prophesy, if you do not do it, that word of God will stay in you, that fire will burn your bones and you, you will become weak and a sick people. This is the reason today many people of God, many godly people are weak and sick. ಕರ್ತನ ವ- ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ವರಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸದೆ ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸಿರುವುದಾದ್ರೆ ಅದು ನಿನ್ನ ಎಲುಬುಗಳಲ್ಲಿ ಬೆಂಕಿಯಾಗಿದ್ದು ಅವುಗಳು ನಿನ್ನಲ್ಲಿ ಜ- ಉರಿಯುತ್ತಾ ಇರುತ್ತದೆ ಅದಕ್ಕಾಗಿ ಇವತ್ತು ವರಗಳನ್ನು ತಾಲಂತುಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸದೆ ಇರುವವರು ಅವರಿಗೆ ನಾನಾ ರೀತಿಯಾದ ರೋಗ ಪೀಡಿತರಾಗಿದ್ದಾರೆ லோக்கா பதினாறு ரெண்டுல சொல்லி இருக்கிறது அவனுடைய ஆஸ்திக்கு கணக்கு கேட்கிறான் In Luke 16, பணத்துக்கு கணக்கு கேட்கிறான் 16 we read that he is asked account of his richness. ಲೂಕ ಹದಿನಾರು ಎರಡರಲ್ಲಿ ಆತನ ಆಸ್ತಿಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸಬೇಕು தேவன் உனக்கு கொடுக்கிற பணத்துக்கும் கணக்கு கேட்பார் உன் இஷ்டத்துக்கு சம்பாதித்தேன் அதனுடைய உன் இஷ்டத்துக்கு செலவழிக்கிறேன் என்கிற உரிமை உனக்கு கிடையாது The Lord will even ask account of the money what God is giving. You cannot say that I earn so I spend it as I want. ನೀನು ಸಂಪಾದಿಸುವ ನಿನ್ನ ಸ್ವಂತ ಹಣಕ್ಕೂ ನಿನ್ನ ಕರ್ತನಿಗೂ ಲೆಕ್ಕ ಕೇಳುತ್ತಾನೆ ನಾನು ಸಂಪಾದಿಸಿ ಇಷ್ಟ ಬಂದಂಗೆ ನಾನು ಖರ್ಚು ಮಾಡಬಹುದು ಎಂದು ಹೇಳಲಾಗದು இன்னைக்கு உலக மனிதர்கள் மாத்திரமல்ல அநேக விசுவாசிகள் வீடுகளிலும் இப்படிப்பட்ட வார்த்தை தொனிக்கிறது நான் சம்பாதிச்சேன் நான் என்னனாலும் செய்வேன் சொல்லி It is not just here, even in the, not in the world, even in the house of a believer. I earn, so I will do whatever I want. ಲೋಕದವರ ಮನೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮನೆಯಲ್ಲಿಯೂ ನಾನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದೆ ನಾನು ಏನ್ ಬೇಕಾದರೂ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಧ್ವನಿಸುತ್ತದೆ நீ சம்பாதித்தது தேவன் கொடுத்த கிருபை What you earn, it is the grace of God. ನೀನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ್ದು ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ஆனா அதை அழிக்க உனக்கு உரிமை கிடையாது You don't have a right to destroy it. ಆದರೆ ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡಲು ನಿನಗೆ அதை ಅಧಿಕಾರ ಇಲ್ಲ. அழித்தான் இளைய குமாரன் அதை அழித்தான் அவன் செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது The young son, he uh, uh, lost it and the word of God says he died. ಕಿರಿಯ ಮಗನದನ್ನು ಹಾಳು ಮಾಡಿದನು ಅದರಿಂದ ಅವನು ಸತ್ತನೆಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ இன்னைக்கு கூட நம்முடைய விசுவாசிகள் கூட பணத்துக்கு பின்னால போய் கூட்டம் கோ- ஜெபம் உபவாசம் அஹ், ஆராதனை எல்லாத்தையும் விட்டு விட்டு போய் சம்பாதிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறான் Even today our believers, they run after money, they uh, leave the meet, they skip meetings, prayers and they go after money to earn it. ಇವತ್ತು ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಹ ಕೆಲಸದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಸಂಪಾದನೆಗಾಗಿ ಆಗ ಕರ್ತನ ಸಂವಿಧಾನವನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಉಪವಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡುತ್ತಿದ್ದಾರೆ பாஸ்டர் டிவி அவர்கள் ஒரு இன்சிடென்ட் சொன்னார்கள் Pastor Tiu, he shared an incident. Master TV ಅವರು ಒಂದು ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಹೇಳಿದರು ராக் பல்லர்னு ஒரு ஆளை இது குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் என்னன்னா ராக் பல்லர் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு உலகத்துல இயங்கி கொண்டிருக்கிறது You may all know about the person Rockefeller because even today we have a foundation called Rockefeller in the world. Rockefeller foundation ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲೋ ಎಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದು ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿರಬಹುದು அவருக்கு எண்ணெய் கிணறு இருந்தது He had oil wells. ಆತನಿಗೆ ಎಳ್ಳೆಯ ಆ, ಒಲೆಗಳಿದ್ದವು அவருக்கே பெட்ரோல் தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனால எங்கெல்லாம் பெட்ரோல் பங்க் இருக்கோ அங்கெல்லாம் இவர் கொண்டு போய் ஒரு பெட்ரோல் பங்க போடுவாரு அவன் வாங்கி விக்கிறான் இவர் ஓனரு அப்படினால எல்லா பெட்ரோல் பங்கும் மூடிடும் இவருடைய பெட்ரோல் பங்கு தான் இயங்கும் Because he had the ability to extract petrol. Wherever there are petrol bunks operating, he will go and uh, open a new petrol bunk. Where They buy and they sell it, but he is the owner. So all those bunks will be closed. ಎಲ್ಲೆಲ್ಲ ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕ್ ಇದೆಯೋ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಈತನು ಒಂದು ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕ್ ಅನ್ನು ಓಪನ್ ಮಾಡುತ್ತಿದ್ದನು ಅವರೆಲ್ಲರೂ ಸಹ ಕೊಂಡುಕೊಂಡು ಮಾರಬೇಕು ಈತನಿಗೆ ಸ್ವಂತವಾಗಿ ಬಾವಿಗಳಿದ್ದರಿಂದ ಇವನು ಹಾಗೆ ಜಯಿಸುತ್ತಿದ್ದ ಅವರೆಲ್ಲ ಮುಚ್ಚಿ பணம் அளவில்லாமல் சேர்ந்தது Uh, he, uh, he earned money without measure. ಅಳತೆ ಇಲ್ಲದೆ ಹಣವು ಸೇರಿತು திடீரென்று கேன்சரால் பாதிக்கப்பட்டான் Suddenly he was affected by cancer. ಪಕ್ಕನೆ ಕ್ಯಾನ್ಸರ್ ರೋಗದಿಂದ எவ்வளவோ முயற்சி எடுத்து முடியவில்லை No matter how much he tried, uh, he could not do anything. ಎಷ್ಟೋ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿಯೂ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ அவனுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்து முடியல உன்னை வாழ்த்துக்களை விரக்தி அடைந்தான் Uh, because he tried so much, but he could not do anything. Finally he was frustrated. ಆತನು ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿಯೂ ಸಹ ಅದು ಆಗಲಿಲ್ಲ ಆದ್ರಿಂದ ಆತನು ತುಂಬಾ ಬೇಸತ್ತು ಹೋದನು மரணத்தை நெருங்கி கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் பக்கத்துல இருந்த பைபிள் அப்படி எடுத்து திருப்பி பார்த்தான் When he was nearing death, he took the Bible and he saw it one day. ಮರಣವು ಹತ್ತಿರವಾಗುತ್ತಿರಲು ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದ ವೇದವನ್ನು ಸ್ವಲ್ಪ ತಿರುವಿದನು ஐம்பது வயசுலயே நம்ம சாவ போறோமேன்னு பைபிள் எடுத்து படித்தான் At the age of 50, as I'm going to die, he took the Bible and he read it. ಐವತ್ತು ವರ್ಷದಲ್ಲೇ ಸಾಯ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ವೇದವನ್ನು ತೆಗೆದು ಓದಿದನು அப்போ சில இருபது முப்பத்தி ஐந்து அவனுக்கு அந்த வசனம் கிடைத்தது He read the verse from Acts 20, verse 35. ಅಪೋಸ್ಲ ಕೃತ್ಯಗಳು ಇಪ್ಪತ್ತು ಮೂವತ್ತೈದನೇ ವಾಕ್ಯ ಆತನಿಗೆ ಸಿಕ್ಕಿತು வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தை என்ற வார்த்தை அவனை டச் பண்ணிவிட்டது The words written here of Jesus, it is more blessed to give than to receive. This, this word touched him. ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತಲೂ ಕೊಡುವಂತದೇ ಕೊಂಡುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತಲೂ ಮಾರುವಂತದೇ ಒಳ್ಳೆದೆಂಬುದಾಗಿ ಅದು ಆತನ ಮುಟ್ಟಿತು உடனே டிரைவரை கூப்பிட்டு வண்டி எடுக்க சொன்னான் Immediately he called the driver and uh, asked him to start the vehicle. ಕೂಡಲೇ ಡ್ರೈವರ್ ಕರೆದು ವಾಹನವನ್ನು ಎತ್ತ வீட்டுல இருந்த கோடிக்கணக்கான பணத்தை அதுல வண்டியில ஏத்த சொன்னான் The crores of money he had in his house, he told him to uh, pack, uh, put it in the vehicle. ಮನೆಯಲ್ಲಿರುವ ಕೋಟ್ಯಾಂತರ ಹಣವನ್ನು ತೆಗೆದು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹಾಕಲು ಹೇಳಿದನು சேரி பகுதிக்கு போனான் குடிசை பகுதிக்கு He போனான் went to the slums of uh, area. ಗುಡಿಸಲ ಕಡೆಗೆ ಹೋದನು அந்த ஏழை ஜனங்களுக்கு வாரி கொடுத்தானா Uh, he gave it to the poor people ಆ there. ಬಡವರಿಗೆಲ್ಲ ಅದನ್ನು ಹಂಚಿದನು அவனுடைய சாட்சி என்ன கொடுத்து முடியும் பொழுது சரீரத்துல ஒரு பு- பெரிய ஒரு புத்துணர்வு கிடைத்தது அடுத்த நாள் செக்கப் போன பொழுது கேன்சர் இல்லை His testimony was when he finished all this money, gave it to people, he felt refreshing, he refreshed, uh, he felt that refreshness in his body. And the next day he went for the checkup, there was no cancer in him. ಆತನ ಸಂದ ಸಾಕ್ಷಿ ಏನೆಂದರೆ ಆ ಹಣವನ್ನೆಲ್ಲ ಆತನು ಕೊಟ್ಟು ಮುಗಿಸುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಆತನು ಚೆಕಪ್ಗೆ ಹೋದಂತಹ ವೇಳೆಯಲ್ಲಿ ಅವನ ಶರೀರದಲ್ಲಿ ಕ್ಯಾನ್ಸರ್ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದರು அதுக்கு பிறகு தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உயிரோடு வாழ்ந்திருக்கிறார் And then he lived till 92 years. ಅದಾದ ಮೇಲೆ ತೊಂಬತ್ತೆರಡು ವರ್ಷಗಳವರೆಗೂ ಆತನು ಬದುಕಿದ್ದನು உங்க அம்மாக்கு கொடுக்காம பிள்ளைகளுக்கு கொடுக்காம உன்னை மாமனார் மாமியாருக்கு கொடுக்காம எவனுக்குமே கொடுக்காம சேர்த்து சேர்த்து வைத்து நீ நரகத்துக்கு போகிறதை பார்க்கிலும் கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு நீ மகிமையிலே உன்னை சந்திக்க அவர் வாஞ்சிக்கிறார் Without giving your wife, your children, your parents, your uh, father-in-law, and if you keep it to, with you, and if you go like that, in, uh, going to hell, instead of that, if you give to others, the Lord is expecting to meet you in glory. ನಿನ್ನ ತಂದೆಗೋ ತಾಯಿಗೋ ನಿಮ್ಮ ಸ- ಅತ್ತೆಗೋ ಸೊಸೆಗೋ ಇವುಗಳೆಲ್ಲ ಕೊಡದೆ ನೀನು ಹೀಗೆ ಇದ್ದು ಸತ್ತು ಹೋಗುವುದಕ್ಕಿಂತಲೂ ನೀನು ಕೊಟ್ಟು ಅದಾದ ನಂತರ ನಿತ್ಯ ಜೀವನಕ್ಕೆ ಹೋಗುವಂತದಲ್ಲೇ ಸಾಗಿರುತ್ತದೆ மத்திய இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கூலி கொடுக்க வருகிறார் When we read in Matthew 28, he comes to give the wages. ಮತ್ತ ಇಪ್ಪತ್ತು ಮತ್ತು ಎಂಟರಲ್ಲಿ ಓದುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಆತನ ಕೂಲಿಯನ್ನು வேலை ಕೊಡ್ತಾನೆ. செய்தவனுக்கு கூலி கொடுக்க வருகிறார் He is coming to give wages for those who work. ಕೆಲಸ ಮಾಡಿದವರಿಗೆ ಅವರಿಗೆ ಕೂಲಿಯನ್ನು ಕೊಡಲು ಬರ್ತಾನೆ. ஆண்டவருடைய கூலி என்பது தக்க கூலியாக இருக்கும் The wages comes from the Lord will be the appropriate one. ಕರ್ತನು ಕೊಡುವಂತಹ ಕೂಲಿ ಯಾವುದು ಅದು ಸರಿಯಾದದಾಗಿ உன்னுடைய அன்பின் பிரயாசங்களை மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே For God is not unrighteous to forget the labor of your love. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ ಕೆಲಸವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಆತನು ಮರೆತು ಬಿಡಲು ಅನೀತಿ ஆனால் நீ ಉಳ್ಳವನಲ್ಲ. செய்த வேலை நிலைத்திருந்தால் உனக்கு கூலி கிடைக்கும் என்று ஒன்று குருந்தியர் மூன்று பதினான்கு சொல்லுகிறது The book of First Corinthians 3:14 says that but the work what you have done, if it lasts long, then you will get the reward for it. ಒಂದು ಕೊರಿಂತಿಯ ಮೂರು ಹದಿನಾಲ್ಕರಲ್ಲಿ ನೀನು ಮಾಡಿದಂತಹ ಕೆಲಸವು ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಾದ್ರೆ ನಾವು ನಿನಗೆ ಕಡೆ- ಪ್ರತಿಫಲ ಬರ್ತದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ நாம் ஆறாம் மணி நேர வேலையாட்கள் அல்ல We are not the people of this, uh, uh, that work in the நாம் six hours. மூன்றாம் மணி நேரமோ ஆறாம் மணி நேரமோ ஒன்பதாம் மணி நேரமோ பதினோராம் மணி நேர வேலையாட்கள் அல்ல We did not work in third or sixth or ninth and eleventh hour. hour. ನಾವು ಆರು ಆ, ಒಂಬತ್ತು ಹನ್ನೊಂದನೇ ತಾಸಿನವರು ಕೆಲಸಗಾರರಲ್ಲ நாம் கடைசி நிமிடங்களிலே நின்று கொண்டிருக்கிற ஜனங்கள் We are people standing at the last minute. ಕೊನೆಯ ನಿಮಿಷಗಳಲ್ಲಿ ನಿಂತಿರುವಂತಹ ಜನರು ನಾವು நீங்கள் அந்த அதிகாரத்தை பார்த்தால் ஒரு கூட்டம் தார் கடைத்தருளில் நின்று கொண்டிருந்தார்கள் ஒரு சிலர் அங்கே மாறு சந்தையில நின்று கொண்டிருந்தார்கள் ஒரு சிலர் வேலை இல்லை என்று சும்மா நின்றார்கள் என்றெல்லாம் வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம் If you read in the chapter, you can see people were standing in various places at the uh, corner of the street, as in the market, and some they stood without any work. ಹೀಗೆ ನೀವು ಆ ವೇದದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ ಕೆಲವರು ಸಮುದ್ರ ತೀರದಲ್ಲಿಯೂ ಕೆಲವರು ಮಾರುಕಟ್ಟೆಯಲ್ಲಿಯೂ ಕೆಲವರು ಕೆಲಸವಿಲ್ಲದೆಯೂ ನಿಂತಿದ್ದಾರೆ ಎಂದು ನೋಡುತ್ತೇವೆ நீ உலகத்துல என்ன வேலை செய்தங்கிறதுக்கு கூலி கிடையாது அது மாசம் மாசம் நீ கரெக்டா வாங்கிடுற ஆனா ஆண்டவருக்காக நீ என்ன செய்தாய் என்பதற்கு உனக்கு கூலி கொடுக்க For வருகிறார் the work you worked in the world, there is uh, in the world, there is no uh, wage for that because you already get it in the world. But the Lord comes to give you the wages for the work you have performed for the Lord. ಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ಮಾಡುವ ಕೆಲಸಕ್ಕೆ ಏನು ಕೂಲಿ ಎಂಬುದಾಗೆಲ್ಲ ಅದು ಪ್ರತಿ ತಿಂಗಳು ನೀನು ಸರಿಯಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಿ ಆದ್ರೆ ಕರ್ತನಿಗಾಗಿ ನೀನು ಏನು ಮಾಡಿದಿ ಎಂಬುದನ್ನೇ ಅದು ಪ್ರಶ್ನೆ ஆண்டவருக்காக நீ என்ன ஊழியம் செய்திருக்கிறாய் What ministry service you have done for the Lord? ಕರ್ತನಿಗಾಗಿ ನೀನು ಯಾವ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದೀಯಾ கொஞ்ச நாளுக்கு முன்பாக அந்தமான்ல சென்டினல் என்கிற ஒரு தீவுல ஒரு வெளிநாட்டு ஒரு வாலிபன் அந்த ஜனத்துக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக இறங்கி வந்த பொழுது அவன் படவிலிருந்து இறங்கின உடனே ஒரு அம்பு எய்தார்கள் அவன் அங்கேயே செத்து விழுந்துட்டான் இன்னைக்கு வரைக்கும் பாடி கிடைக்கல அவனுடைய ஓட்டம் ஒரே அவன் சுவிசேஷமே சொல்லல இறங்கின உடனே கொல்லப்பட்டான் இப்படியும் ஊழியத்துக்கு வருகிற காலங்கள் இருக்கிறது Few months ago, a young uh, youth, he went to an island where the sentinels live. He came out, uh, he uh, came down from the ship. He, they, they strike him with the arrow. He died. He did not preach the gospel, but these are the ways people are coming to do ministry for the Lord. ಕೆಲವು ತಿಂಗಳುಗಳ ಹಿಂದೆ ಸೆಂಟ್ರಲ್ ಅಂಡಮಾನ್ ತೀವ ತೀವದಲ್ಲಿ ಆತನು ಒಬ್ಬನು ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆನ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಹೋದನೆ ಹೊರತು ಎತ್ತನೆ ವೆ- ಸುವಾರ್ತೆ ಹೇಳಲಿಲ್ಲ ಆತನನ್ನು ಬಾಣದಿಂದ எத்தனை பேர் இயேசுவுக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்கிறீர்கள் அவங்க மட்டும் கைகளை வைத்து அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் ஏதாவது ஊழியம் செய்கிறவர்கள் How many of you doing a ministry, a work for the Lord? Such people lift up your hand and shout, Hallelujah. ಕರ್ತನಿಗಾಗಿ ನಾನು ಯಾವುದೋ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುವವರು ಮಾತ್ರ ಕೈ ಎತ್ತಿ ಒಂದು ಅಲೆಯಲ್ಲಿ ಹೇಳಿರಿ உங்களுக்கு இப்ப ஒருவேளை என் பாஷை புரியலையா இல்லைன்னு தெரியல ஊழியம் இல்லாதனாலதான் உங்களுக்கு அந்த எக்கால சத்தம் போன்ற சத்தம் வருகிறது இல்ல Because you don't understand what, இயேசுவுக்காக நீ என்ன செய்தாயோ அதற்கு கூலி உண்டு what you have did for Jesus, you have a reward, a wage for it. ಯೇಸುಗಾಗಿ ನೀನು ಏನು ಮಾಡಿದೆಯೋ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕೂಲಿ ಇದೆ என்ன வந்தாலும் நீ ஊழியம் செய்யணும் Whatever it uh, ca- make up, you should do the ministry. ಏನೇ ಬರಲಿ ಈ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬೇಕು வில்லியம் கேரின்னு ஒரு ஆளு அஹ், கல்கத்தால வந்து ஊழியம் செய்ய வந்தாரு There was a person called William Carey. He came to uh, do ministry in Calcutta. ಕಲ್ಕಟ್ಟಾದಲ್ಲಿ ವಿಲಿಯಂ ಕ್ಯಾರಿನ್ ಎಂಬುವರು ಸೇವೆ ಮಾಡಲು ಬಂದರು அந்த மனைவி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டார் His wife said, I will not come. ಅವರ ಹೆಂಡತಿ ಬರುವುದಿಲ್ಲ ಅಂತ அவர் ಹೇಳಿದರು. சொல்றாரு கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுறது நான் போய்தான் ஆகணுங்கிற Saying the love of God is constraining me, I must go. ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ನನ್ನನ್ನು ಒತ್ತಾಯಿಸುತ್ತದೆ ನಾನು ಹೋಗಲೇಬೇಕು அவனா ಅಂತ ரெண்டு ಹೇಳ್ತಾ. பிள்ளைகளை வச்சுட்டு வரவே முடியாதுன்னு சொல்லிட்டார் She said, I have two children, I cannot come. ನನಗೆ ಎರಡು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ ನಾನು ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರು கடைசியில அந்த மனைவியினுடைய தங்கச்சி சொன்னா நான் வர்றேன் நீ வான்னு சொல்லி கூட்டு வந்து Finally, the, uh, the sister of the wife, she said, I'll come. She b- brought them also. ಆ ಹೆಂಡತಿಯ ಆ, ತಂಗಿಯಾದ ನಾನ್ ಬರ್ತೇನೆ ಎಂದು ಅವರು ಕರೆಕೊಂಡು ಬಂದನು அங்க கல்கத்தால வந்து இறங்கின பொழுது ஊழியத்துக்குரிய வழிகள் திறக்கப்படவில்லை When they came to Calcutta, there was no doors open for the ministry there. ಕಲ್ಕಟ್ಟಾದಲ್ಲಿ ಬಂದು ಇಳಿದಾಗ ಅವರ ಸೇವೆಯ ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ அங்கே போன பொழுது ஒரு இடத்துல தங்குவதற்கு போன இடத்துல அங்க ஒரு ஃபாரினர் இருந்தான் அவன் அந்த மனைவியுடைய தங்கச்சிய அவன் கல்யாணம் கட்டிட்டு அவன் தனியா கூட்டிட்டு போயிட்டான் Uh, when they p- went to stay in a particular place, there was another foreigner. He got married with the sister of that, uh, her wi- uh, that wife and he taken away and he's gone to another place. ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು ಇಳುಕೊಂಡ ವೇಳೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಹೊರದೇಶದವನಿದ್ದನು ಈ ತಂಗಿಯನ್ನು ನೋಡಿ ಆತನು ಮದುವೆ அந்த பெண் சொன்னா ಮಾಡಿ இப்பமாவது நம்ம ஊர் போய் சேரலாம்னு சொன்னான் Then that wife said, at least now we can go back to our place. ಆ ಹೆಂಡತಿ ಹೇಳಿದರು ಈಗಲಾದ್ರೂ ನಮ್ಮ ಸ- ಕ- ಸೇ- ಸ- ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರೋಣ நாட்கள் போய் கொண்டிருந்தது Days was passing by like this. ದಿನಗಳು ಹೋಗುತ್ತಾ ಇವೆ அந்த ரெண்டு ரெண்டு பிள்ளையில ஒரு பிள்ளை திடீர்னு வியாதிப்பட்டு செத்து போய்விட்டா Out of the two children, one child became sick and she died. ಆ ಎರಡು ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಂದು ಮಗು ರೋಗಿಯಾಗಿ ಸತ್ತದು ஆனால் அவன் ஊழியர் செய்தான் But still he ministered. ಆದರೂ ಸೇವೆ ಮಾಡಿದನು அவன் மனைவி சொன்னா இப்பமாவது நம்ம நாட்டுக்கு போயிடலாம் His wife said, at least we can go back to our land. ಹೆಂಡತಿ ಹೇಳಿದಳು ಈಗಲಾದ್ರೂ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗೋಣ அந்த பிள்ளை இறந்ததை தாங்க முடியாம அந்த சகோதரி மெண்டல் ஆகிவிட்டாள் மனநிலை Because பாதிக்கப்பட்டாள் she was not able to bear the death of her child, she became mentally ill. ಆ ಮಗು ಸತ್ತದರಿಂದ ಆ ಹೆಂಡತಿ ஆனால் அவன் ஊழியத்தை விடவில்லை But still he did not stop doing the ಆದ್ರೂ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲು ಬಿನ್ನಲಿಸಲಿಲ್ಲ ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்தபோது கத்தி எடுத்து அவனை குத்திட்டா One day she came into his house and she took a knife and stabbed him. ಒಂದು ದಿನ ಮನೆಗೆ ಬಂದಾಗ ಕತ್ತಿಯಿಂದ ஆனால் அவன் ஊழியத்தை விடல Still he did not stop doing the ಆದ್ರೂ ಸೇವೆ ministry. ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ அந்த பைத்தியத்துல அந்த பெண் இறந்து போய் விடுகிறார் His wife, she died in that state of illness. ಆ ಹೆಂಡತಿಯಾದವಳು ಆ ಹುಚ್ಚದಲ್ಲಿ ಸತ್ತು ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை என்னில் நேருக்கு ஏவுகிறது என்று சொன்னான் But still he said, the love of God is constraining me. ಆದರೂ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ನನ್ನನ್ನು ಒತ್ತಾಯ இப்படித்தான் ಮಾಡಿದೆ. இந்தியாவுக்கு மே- ஊ- கிறிஸ்தவம் வந்தது This is how Christianity entered into India. ಹೀಗೆ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರು ಬಂದರು உங்களை எத்தனை பேர் இந்த ஊழியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் இந்த ஊழியத்தில் நீ எப்படி செய்தாயோ அதற்கு தக்க கூலியை தேவன் தர வருகிறார் How many of you doing a ministry for God like this? And according to what the ministry, what you have done, the Lord is coming to give you that ನೀವು wage. ಯಾರು ಎಷ್ಟು ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಿ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಕೂಲಿಯನ್ನು ಕೊಡಲು ಯೇಸು ಬರುತ್ತಾನೆ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா Praise be to the holy name of the Lord. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮೈಮುಂಟಾಗಲಿ மத்திய பதிமூன்று முப்பத்தி இரண்டுல நாம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டுல பார்க்கும் பொழுது In Matthew 13 verses 31 and 32 we read. ಮತ್ತೆ ಈ ಹದಿಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ ಮೂವತ್ತೇಳು ಮೂವತ್ತ್ ಮೂರರಲ್ಲಿ ಓದುವಾಗ உனக்குள்ளே விதைக்கப்பட்டதான அந்த கடுகு விதை போன்றதான அந்த விசுவாச வாழ்க்கை அந்த தெய்வீக வாழ்க்கை எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்று உன்னுடைய வளர்ச்சியை பார்க்க அவர் வருகிறார் He is coming to see your growth, to what extent the grain of mustard, the faith which was sown in you has grown up. ನಿನ್ನಲ್ಲಿ ಬಿತ್ತನೆಯಾಗಿರುವಂತಹ ಸಾಸಿವೆ ಕಾಲಷ್ಟು ದೇವರ ವಾಕ್ಯವಾದ ಎಷ್ಟು ಬೆಳೆದಿದೆ ಎಂದು ನೋಡಲು ಬರ್ತಾನೆ உனக்குள்ளே ஒரு கடுகு விதை அளவு ஒரு விசுவாசத்தை தேவன் விதைத்தாரே அந்த விசுவாச வாழ்க்கை எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது The Lord has sown a faith of the grain of seed and mustard in you. That seed, to what extent it has grown up? ಸಾಲ್ವೆ ಕಾಲಷ್ಟು ಇರುವಂತಹ ದೇವರ ವಾಕ್ಯ ನಿನ್ನಲ್ಲಿ ಆತನು ಬಿತ್ತನೆ ಮಾಡಿದನಲ್ಲ ಅದು ಎಷ್ಟು ನಿನ್ನಲ್ಲಿ ಬೆಳೆದಿದೆ கிறிஸ்தவத்தில் எவ்வளவு வளர்ந்திருக்கிறாய் How much you are grown in Christianity? ಕ್ರೈಸ್ತದಲ್ಲಿ ನಾನು ನೀನು ಎಷ್ಟು இந்த ಬೆಳೆದಿದ್ದೀಯ விசுவாச வாழ்க்கையிலே எவ்வளவு வளர்ந்திருக்கிறாய் How much you have grown up in this faith life? ಈ ನಂಬಿಕೆಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟು கிருபையிலே ಬೆಳೆದಿದ್ದೀಯ? எவ்வளவு வளர்ந்திருக்கிறாய் How much you have grown up in grace? ಕೃಪೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬೆಳೆದಿದೆಯಾ பிரதிஷ்டையிலே நீ எவ்வளவு வளர்ந்திருக்கிறாய் How much you have grown up in consecration? ಪ್ರತಿಷ್ಠೆಯಲ್ಲಿ ನೀನು ಎಷ್ಟು ஒன்று ಬೆಳೆದಿದ್ದೀಯಾ பேதர் இரண்டு மூன்று சொல்லுகிறது அவருடைய வசனத்தின் மேல் வாஞ்சையா இருந்து நீங்கள் வளரும்படியாக புதிதாக நீங்கள் வளரும்படியாக வசனத்தின் மேல் வாஞ்சையா இருங்க In uh, First Peter 2, 3, we read that we love the word of God, that you will love the word and you to grow and have desire upon it. ಒಂದು ಎರಡು ಮೂರರಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವ ಬಯಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಆಸಕ್ತಿ ಪಡಿರಿ இரண்டாம் பேதர் மூணு பதினெட்டு சொல்லுகிறது கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளர்ச்சி அடையுங்கள் In 2 Peter 3, 18, we read that grow in grace and in the knowledge of knowing the Lord. ಎರಡು ತೆಸಲಿ ಮೂರಕ್ಕೆ ಎಂಟರಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ದೇವರ ತಿಳುವಳಿಕೆ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಬೆಳೆಯಿರಿ எபேசியர் நான்கு சொல்லுகிறது நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக அந்த பூரணத்தின் வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும் 4 15 we read that we must attain the measure of stature unto the fullness of Christ. ಎಫೆಸಿ ಪತ್ರಿಕೆ ನಾಲ್ಕು ಹದಿನೈದರಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರವೀಣತೆಗೆ ಅಳತೆಗೆ ತಕ್ಕದಾಗಿ ನಾವು ಬೆಳೆಯಬೇಕು உன்னை வளர்க்க ஊழியர்கள் உண்டு You have the workers of God to grow you. ನಿನ್ನನ್ನು ಬೆಳೆಸಲು ಸೇವಕರಿದ್ದಾರೆ உன்னை அழகுபடுத்த அன்னகர்கள் உண்டு The eunuchs are there to uh, bring you up. ನಿನ್ನನ್ನು நீ ಸೌಂದರ್ಯಪಡಿಸುವುದಕ್ಕೆ ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைய பலமான ஆகாரமாகிய உபதேசம் உண்டு Uh, there is- the strong meat is there, the gospel, the doctrine for every day to grow. ಬಲವಾದ ಆಹಾರವಾಗಿರುವಂತಹ ಸುವಾರ್ತೆ ನಿನಗೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆ தேவன் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சி வரும் பொழுதுதான் உனக்கு அது பிரதிபலனாய் மாறும் Only when the growth, the measure comes in you, what God is expecting, it will become a reward unto you. ನಿನ್ನಲ್ಲಿ ಆ ಬೆಳವಣಿಗೆ ಯಾವುದು ಪೂರ್ಣವಾಗಿ ಬರುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ಅದು ಪ್ರತಿಫಲವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ கடைசியாக மத்திய பதிமூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வசனங்களிலே வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் எல்லாவற்றையும் விட்டு விற்று அந்த பொக்கிஷமாகிய அந்த புதையலை பெற்றுக் கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் விற்றான் அதை ஆதாயப்படுத்திக் கொண்டான் Finally, we read in Matthew 13 verses 40, uh, 3, 45, 46, a man has sold everything he, he had and finally he found that great price. ಮತ್ತಾಯ ಹದಿಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ ನಲವತ್ಮೂರರಿಂದ ನಲವತ್ತೈದರವರೆಗೆ ಓದುವುದಾದ್ರೆ ತನಗಿದ್ದ ಎಲ್ಲ ಆಸ್ತಿಯನ್ನು ಮಾರಿ ಆ ಹಲವನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಹೊರಟನು அந்த பொக்கிஷத்துக்காக எல்லாவற்றையும் இழந்தான் He lost everything for the great price. ಆ ನಿಕ್ಷೇಪಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಕಳಕೊಂಡನು அந்த முத்துக்காக எல்லாவற்றையும் இழந்து He விடுகிறான் lost everything for that pearl. ಆ ಪೌಳಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಕಳಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ஆனால் அந்த பொக்கிஷத்தை அந்த முத்தையும் அவன் ஆதாயப்படுத்திக் கொண்டான் But he received receive that pearl, the great prize. ಆದರೂ ಸಹ ಆ ಪೌಳವನ್ನು ಆ ಪಕ್ಷ இந்த சத்தியத்தை நிமித்தம் நீ அநேக காரியங்களை நஷ்டம் என்று விட்டிருக்கலாம் Because of this truth, you may have lost many things. ಈ ಸತ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನೀವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು இந்த சத்தியத்தை நிமித்தம் உன்னுடைய சரீர சுகம் இழந்து போயிருப்பாய் Because of this truth, you might have lost the health in your body. ಈ ಸತ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿನ್ನ ಶರೀರದ ಸೌಖ್ಯವನ್ನು உன்னுடைய ಕಳೆದುಕೊಳ್ಳಬಹುದು. சரீரத்தின் சாயல் மாறி போயிருக்கும் Maybe the image of your body might have been changed. ನಿನ್ನ ಶರೀರದ ಸಾರೂಪ್ಯ ಮಾದಲ இந்த சத்தியத்தை அறிந்தபடினாலே மரியாதை மானம் எல்லாம் நீ இழந்து போயிருப்பாய் Because you have known the truth, you may have lost your respect and honor. ನಿನ್ನ ಸತ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿನ್ನ ಮಾನ ಮರ್ಯಾದೆಯನ್ನು இந்த ಕಳೆದುಕೊಂಡಿರಬಹುದು பாடுகள் நிமித்தம் நீ இந்த உலகத்திலே ஒரு அற்பமானவனாக எண்ணப்பட்டிருக்கலாம் Because of these sufferings you are going through, you might have been considered a veiled person in this earth. ಈ ಬಾಧೆಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನೀನು ಅಲ್ಪವಾಗಿ நீ ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು எதையும் இழந்தோயன் என்று நீ துக்கப்படாதே இந்த இழப்பு உனக்கு ஒரு பெரிய ஆதாயமாய் மாறுகிறது கிறிஸ்து எனக்கு ஜீவன் எல்லாவற்றையும் இழந்த உனக்கு சாவு ஆதாயமாய் மாறும் Do not worry because you have lost these things, because you have lost all these things. All these losses turning out to be a great price for you. Christ is my life. To die for Christ is to gain Him. ಇವುಗಳೆಲ್ಲ ನೀವು ಕಳ್ಕೊಂಡದಕ್ಕಾಗಿ ನೀವು ಅದಕ್ಕಾಗಿ ಚಿಂತಿಸಬೇಡಿರಿ ಕ್ರಿಸ್ತನೇ ನಮಗೆ ಜೀವವು ಸಾವು ನಮಗೆ ಲಾಭವಾಗಿರ್ತದೆ அந்த உலகத்திலிருந்து நீ மறுரூபமாகி அவரை நீ சந்திக்கிறதுக்கு முன்பாக இந்த உலகத்துல உன்னுடைய டிரெஸ்ல ஒரு மறுரூபம் உன்னுடைய சாயலில் ஒரு மறுரூபம் உன்னுடைய பேச்சிலே ஒரு மறுரூபம் ஒவ்வொரு அசைவுகளிலும் ஒரு மறுரூபம் இந்த உலகத்திலேயே உனக்கு நடக்கும் அது மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அற்பமா இருக்கும் ஆனால் கிறிஸ்துவின் பார்வையிலோ அதுதான் விலையேற பெற்றது Before your body is transformed and you meet the Lord in glory, there will be a transformation in everything in, in, in, your body, in your dress, in your talk, every action of your body. That will be a change happening here. Others might look at a veiled person when you are transforming in this world. ಕ್ರಿಸ್ತನ ಭರಣದಲ್ಲಿ ನಿನ್ನ ದೇಹ ರೂಪಾಂತರ ಪಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ನಿನ್ನ ಉಡುಪಿನಲ್ಲಿಯೂ ನಿನ್ನ ದೇಹದಲ್ಲಿಯೂ ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಭಾವಗಳಲ್ಲಿಯೂ ಅದು ಬೇರೆಯವರಿಗೆ ಅಲ್ಪವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬದಲಾವಣೆಗಳು ಇರಬಹುದು ಆದರೆ ಅದೇ ನಿನಗೆ ಕತ್ತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿದೆ ಕ್ರಿಸ್ತುವಿನ ವರೆಗೆ ಎನಕ್ಕೆ ಪ್ರತಿಫಲನಾಗ ஆசீர்வாதமாக அது சந்தோஷமாக நன்மையாக மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள் Those who want that the coming of Christ should be a happy occasion, it should be a blessing, and I should receive the glory of God. Such people, close your eyes and stand upon your knees. ಕ್ರಿಸ್ತನ ಭರಣವಾದ ನನಗೆ ಪ್ರಭಾಕರವಾಗಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ನನಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಮ- ಪ್ರ- ಮಹಿಮೆಯಾಗಿರಬೇಕೆಂಬುದು ಹೇಳುವರು ಮೊಣಕಾಲೂರಿರಿ உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் விதைத்ததை அறுக்க வருகிறார் The Lord is coming to... எல்லாரும் எல்லாரும் முழங்கால் போடுவோம் The Lord, is யோசிக்காதீங்க going, the Lord is going to reap what He has sown in you and I. All of you stand upon your knees. ನಿಮ್ಮಲ್ಲಿಯೂ ನನ್ನಲ್ಲಿ ಆತನು ಬಿತ್ತಿದ್ದನ್ನು ಕೊಯ್ಯುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಬರುತ್ತಾನೆ ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲು சிலுவையின் ரத்தத்தின் மூலமாக விரிக்கப்பட்ட அந்த வலையை அவர் இழுக்க வருகிறார் நீதிமான்களை சேர்க்க வருகிறார் The net which was cast by the blood which He shed upon the cross, the Lord is coming to gather that net. He is coming to gather the righteous people. ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನು ಹಾಕಿದಂತಹ ಬಲೆಯನ್ನು ಎಳೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತಾನೆ ನೀತಿವಂತರನ್ನು ಆತನು ಸೇರಿಸಲು ಬರುತ್ತಿದ್ದಾನೆ கணக்கு பார்க்க வருகிறார் He is coming to take account of. ಲೆಕ್ಕ ಕೇಳಲು ಬರುತ್ತಾನೆ